لله الحمد لله المنعوت بجميع الصفات والصلاة والسلام على سيدنا محمد صلى الله عليه وسلم المبعوث بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره الكافرين وعلى آله وأصحابه الذين نصبوا أنفسهم للدفاع عن دولة الدين أما بعد فقد قال الله تعالى في قرآنه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وسوق الذين كفروا إلى جهنم زمرا حتى إذا جاءوا أزواجها وقال لهم خزنتها ألم يأتكم مثل منكم يتلون عليكم يتلون عليكم آيات ربكم وينذرونكم وينذرونكم لقاء يومكم العذاب على الكافرين صدق الله العظيم கணித்துக்கொள்ள மேலான பெரியவர்களே சகோதரர்களே தாய்மார்களே அல்லாஹுக்கு சுபஹானஹு ஹஜரத் ஆதம் அலி இஸ்லாத்து வசலாம் அவர்களை தனது முபாத் முபாரக்கான திருக்கரத்தினால படைத்து அவங்களுக்கு அல்லாஹுக்கு சுபஹான தன்னுடைய ரூஹையும் ஊதியதற்கு பின்னால அவர்கள் தொடக்கம் கிராமத்து நாள் வரும் வரைக்கும் கடைசியாக உலகத்தில் பிறக்கக்கூடிய கடைசி மனித வரைக்கும் உள்ள அப்படியே பத்தோட லிஸ்ட் எடுத்து காட்டினார் ஆகமலாம் அவர்கள் தொடக்கம் பேர் பட்டியல் அப்படி எடுத்து காட்டப்பட்டது அவர்கள் எவ்வளவு காலம் வாழ்வார்கள் என்ற அத்தனை டீட்டெயில்ஸும் அப்படியே கொடுக்கப்பட்டிருக்கிறது இப்ப அதற்கு ஆதமலாம் அவங்க பார்த்துக்கிட்டு பாத்துக்கிட்டு பாத்துக்கிட்டு வராங்க திடீர்னு இடையில குறிச்சிட்டாங்க அதே தாமோதர இஸ்லாம் அவர்களுடைய பேர் வருகிறது அதாவது தாய்களுக்கு அவர்களுடைய பேருக்கு கீழாக பார்க்கிறாங்க அறுபது வருடம் தான் உலகத்தை வாழ்வார்கள் என்று அவர்களுடைய பேருக்கு கீழால் அவர்களுடைய ஆயுள் காலம் பொறிக்கப்பட்டிருந்தது ஆத்திரம் அடைந்தார்கள் ஆத்திரம் அடைந்தார்கள் யாழ்லா எனக்கு ஆயுதத்தை தந்த நீ எனது மகன் தாவூத் இஸ்லாம் அவர்களுக்கு அறுவடையை நிப்பாட்டி நிப்பாட்டித்தாயே இன்னும் அவர்களுக்கு கொஞ்சம் ஆயுதம் கூட கொடுக்கலாமே என்று அல்லாவுக்கு ஐடியா கொடுத்தார்கள் அபிப்பிராயம் அல்லா சொல்ல ஆதமலை இஸ்லாம் அவர்களே இது எந்த கலாக்கதிர் பத்தோட எழுதி முடிந்து லோகல் மகசூல்ல நான் பதிவு செஞ்சாச்சு அது அப்படித்தான் நடக்கும் இல்லையா எழுதின பத்தோட உனக்கு தானே சொந்தம் எழுதிய களம் உங்கள் வசம் தானே இருக்கிறது எழுதிய ஏதும் உங்கள் வசம் தானே இருக்குது நீ நினைச்சா உன்னால மாற்றலுமே அல்ல உனக்கு மாற்றலாமே என்று அல்லாவுக்கு ஐடியா கொடுத்தார்கள் இப்ப அல்லா சொன்னாலும் அது தாவூர் அலைக்கலாம் அவர்கள் ஆதம் அலைக்கலாம் அவர்களை பார்த்து தன் அவரை பொறுத்து ஒரே ஒரு சந்தர்ப்பம் தருகிறேன் என்ன சொன்னா உங்களுக்கு நான் ஆயிரம் வருடம் ஆயுள் காலத்தை தங்கிக்கிறேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தா உங்க ஆயுள் காலத்திலிருந்து எவ்வளவாவது அது தாவூர் அலைக்கலாம் கொடுக்கணும் தான் கொடுங்க இப்ப ஆதம் அலைக்கலாம் பார்த்தாங்க இருந்த மகன் பாவம் அறுபது வயசு தன் ஒரு நாற்பது ரிஜெக்ட் பண்ணி அவர்களுக்கு கொடுத்தவங்க சொல்லி நாற்பது ரிஜெக்ட் பண்ணி நூறாக ஆயுள் மாற்றப்பட்டது கொடுத்துட்டாங்க ஜன்மத்துக்குரிய மேலான பெரியவர்களை சகோதரர்களை தாழ்வார்களே தவிர்த்திரம் நீண்டடித்த துவக்கத்து தவிர்த்து அல்ல வாழ வச்சான் துவக்கத்துல தவறு செய்தாங்க உலகத்துக்கு தூக்கி எறியப்பட்டாங்க இப்ப தொள்ளாயிரத்தி அறுபது வருடம் முடிந்துவிட்டது இப்ப வாராங்க இஸ்ராயில் அறிவிக்கலாம் மலக்குள் மறுத்தவர்கள் ஆதமலைக்கலாம் அவர்களுக்கு வந்தவங்க ஆதமலைக்கலாம் கேட்டாங்க என்ன இந்த டைம் வந்துக்கிறீங்க என்ன சந்திக்கிறதுக்காக வந்துக்கிறீங்களா சொன்னார்கள் மலக்குள் மக்களுக்கு இஸ்ராயல் அலிஸ்லாம் இல்ல நாம் வாரண்டா வேற உண்மைக்கு தான் வருவேன் உங்களோட அஜய் முடிஞ்சு நான் வாரண்டா உங்களோட ஊக்கத்தை பற்றி வந்திருக்கிறேன் இப்ப ஆதம் இஸ்லாம் அவர் சொன்னாங்க இல்லையே நான் நல்லா அல்லாத்தால் எனக்கு எந்த பேரு கீழே காட்டினாலே ஆயிரம் வருடம் பொறிக்கப்பட்டீங்க இன்னும் நாற்பது வருடத்துக்கு முன்னால் வந்துக்கிறீங்க இன்னும் நாற்பது வருடம் நீக்கிறேன்னு சொல்லி அதற்கு இஸ்ராயல் அலிஸ்லாத்துக்கு அபிப்பிராயம் இருக்கார்கள் இப்ப அதற்கு இஸ்ராயில் என்ன செஞ்சாங்க உடனே ரப்பல் ஆலமின் அல்லா இடத்துல போனா யாருலா அரசு இல்லா அதுக்கு இல்லா யாருலா மாற்ற விரும்பாத உன்னுடைய அடியான் ஆதம் அலிஸ்லாம் அவர்களுக்கு நீ என்ன அனுப்பியிருக்கிறாய் அல்லா கேட்பானாம் என்ன செய்றீங்க என்ன விஷயம் தெரியாமல் இல்லை அல்லா கேட்பான் அப்ப மலத்து மொத்தம் இல்ல அவர் கண்டுபிடிக்கிறார் என்ன நாற்பது வருஷம் எல்லாம் தீக்கிடாமல் சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க அல்லா சொன்னா நான் போய் சொல்லுங்க ஆதமலைக்காமத்தை சொல்லுங்க நீங்க உங்களுடைய மகன் ஜாதி அலிஸ்லாம் அவங்களுக்கு நாற்பது வருடத்தை கொடுத்தீங்களா மறந்துட்டீங்களான்னு கேளுங்க கண்ணியத்துக்குரிய மேலான பெரியவர்களை சோழர்களை சொன்னாங்களே சொல்ல வருகின்ற விடயம் என்ன சொன்னா இந்த சம்பவத்தை வச்சு அரபிகளுக்கு ஒரு பழமொழி இருக்கிறது அவ்வளவு நாசி அவ்வளவு நாஸ் மனிதர்களின் முதலாவது மனிதர் தான் மறதியாளர்களிலும் முதலாளர்கள் மனிதர்களின் முதலாம் தான் மறவியாளர்களிடம் முதலாளர்கள் மறந்து கண்ணியமானவர்களே அந்த ஆனமலை இஸ்லாம் அவர்களுடைய பித்தளத்திலிருந்து தான் நானும் நீங்களும் வந்திருக்கிறோம் அவர்களுடைய சந்ததியிலிருந்து தான் நாங்களும் நீங்களும் வந்திருக்கின்றோம் மறந்துட்டோம் எந்த நோக்கத்துக்காக வந்து பரத்தாற்றாளமே என்னையும் உங்களையும் படைத்தானோ அந்த நோக்கத்தை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் மறக்கின்ற சமயத்தில் எல்லாம் மீன் எங்களை தட்டி எழுப்பி எங்களை நேரான பாதையில கொண்டு நிறுத்தாக்கக்கூடிய எத்தனையோ விதம் விதமான ஏற்பாடுகளை செய்திருக்கிறோம் run. எத்தனை விதமான ஏற்பாடுகள் இந்த சம்பவத்தை நான் சொன்னது கண்ணியமானவர்களே ஹாக்கியம் என்ற திறந்தத்தில் இந்த சம்பவம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எனவே பக்கான நாங்கள் மறக்கின்ற தருணத்தில் எல்லாம் எங்களை தட்டி கொண்டு வந்து நேரில் பாதையை நிறுத்தக்கூடிய ஏற்பாடு செய்திருக்கிறான் இது மனித சமுதாயமே இதோ நான் உனக்கு தோக்கத்தை படைத்திருக்கின்றேன் இது தோக்கத்துடைய பாதை இனி இந்த அமல்களை செய்து இந்த பாதையில் போனால் உனக்கு தோக்கத்துடைய பாதை அடைய முடியும் அதற்கு மாற்றமாக மனித செய்யலாம் இன்னும் இந்த இது மோசமான பாதை இது சாமியத்துடைய பாதை இதுல நீ போனால் மாற்றிக்கொள்வாய் என்று அல்லாஹ் மகானவத்தாலா ஏனான பாதையும் காட்டியிருக்கிறான் அதற்கு மோசமான நரகத்துடைய பாதையும் காட்டியிருக்கின்றான் காட்டி அல்லாஹ் மகானவத்தாலா எங்களை நேரான பதையும் பற்றை செய்வதற்காக வேண்டி எங்களை தூண்டிக்கொண்டே இருக்கிறான் தூண்டிக்கொண்டு உங்களுக்கு தெரியும் குரான்ல முதலாவது சூரா சூரத்தில் பாத்திகா சூரத்தில் பாத்திகா என்ற எல்லாம் உயக்கம் பண்ணக்கூடியது குரானுடைய சாதி திறவுகோல் ஓட்டம் பண்ற கூட சூரத்தில் பாத்திகா வடச்சரப்பில் அவன் உங்களுக்கு தெரியும் இந்தியாவில் ஒரு டாக்டர் இஸ்லாத்துக்கு வந்தார் கண்ணியமானவர்களே ஒரு நாஸ்திகர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் அவர் சொல்லுகின்ற போது சொன்னால் நான் இஸ்லாத்துக்கு வருவதற்குரிய காரணம் என்ன தெரியுமா எத்தனையோ வேதங்களை நான் ரிசர்ச் பண்ணினேன் ஆராய்ச்சி செய்தேன் எத்தனையோ குடும்ப சித்தாத்தங்களை எல்லாம் நான் ஒன்று சேர்த்தேன் சென்று ஆராய்ச்சி செஞ்சு பார்த்ததுல எனக்கு பட்டது குரான் எனக்கு சரியாகப்பட்டது நான் குரானை ஆராய்ச்சி செய்யும் போது போது முதலாவது சூரா சூரத்து பாத்திகா இதுல முதலாவது ஆயத்துல தான் நான் விரும்புவேன் என்ன தெரியுமா மறைச்ச வற்றியாளனு அவன் சொல்கிறான் ஏ மனிதா நீ எந்தத்தில் தான் நேரான பார்வை கேட்க வேண்டும் இந்த ஆயத்துல தான் நான் மாற்றினேன் என்பதாக அந்த பேராசிரியர் மிகப்பெரிய பேராசிரியர் பல்கலைக்கழகத்திலே பேராசிரியர் இஸ்லாத்துக்கு வந்தவர் அவர் இஸ்லாத்தை ஏற்ற காரணத்தை சொல்லி காட்டுகின்றார் தெரிவித்துக்குள்ள மேலான பெரியவர்களே சோழர்களே எங்களை தரத்தவன் அல்லா எங்களுக்கு என்னென்ன வழி எங்களுக்கு நேரான வழி இருக்கிறது என்று அவனைத்தான் காட்ட வேண்டும் எனவே அவனிடத்தை தான் நேரான பாதை காட்ட வேண்டும் எனவே நான் முதலாவது ஆசிரியத்திலே இருந்திருப்பேன் முதலாவது எங்களுடைய குரான் சொல்கிறது கடைவீசி சூறா என்ன ஒரு அகவுக்கு பிறப்பின்னார் மனுஷின்னார் அல்லது முதலாவது சூறாவில் முதலாவது சூறா எவ்விதத்தில் தான் நீங்கள் நேரான வழியை காட்ட வேண்டும் கடைசி சூறா என்ன சொல்லுது மனிதனே ஹன்னாஸ் என்று சொல்லக்கூடிய மனிதனை கெடுக்கக்கூடிய சைத்தான்களை தில்லினத்திலும் நாங்கள் படைத்திருக்கின்றோம் மனித இனத்திலும் படைத்திருக்கின்றோம் எனவே ரத்தே இப்படிப்பட்ட மனிதனை கெடுக்கக்கூடிய இந்த ஹன்னாஸ் என்று சொல்லக்கூடிய சைத்தான்களிடத்தில் என்னை பாதுகாரி என்பதுதான் கடைசி சூறா இதிலிருந்து எங்களுக்கு அல்ல உதாரணம் காட்டுகிறான் மனிதா உன்னுடைய வாழ்க்கை விதாயத்தில் ஆரம்பித்து சைத்தானுடைய ஊசலாட்டங்களை விட்டு உன்னுடைய தப்பித்து கடைசி முடிவு நல்ல முடிவாக ஆகணும் என்னுடைய முடிவு பொருட்களுடைய முடிவாக ஆகணும் என்பதற்காக அல்லாஹுக்கு குர்வானி வைத்தவர்களுக்கு சூத்திரமாக உதாரணமாக சுட்டிக்காட்டுகின்றான் ஜெயத்துக்குரிய மேலான பெரியவர்களை சொல்லுங்கள் அல்ல இவ்வளவு ஏற்பாடுகளை சொல்லுங்கள் மறக்கின்ற சமயத்தில் எல்லாம் எத்தனையோ ஏற்பாடுகள் செல்வங்களுக்கு ஞாபகம் ஊட்டிக் கொண்டிருக்கின்றான் அப்படிப்பட்ட அப்படிய மனிதனை ஞாபகம் ஊட்டிக் கொண்டிருக்கக்கூடிய மனைவியிலும் மமதியிலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த மனித சமயத்தை சக்தி எழுப்பி நேரான பாதையை கொண்டு வந்து இதாயத்துடைய பாதையை கொண்டு வந்து நிறுத்தக்கூடிய ஏற்பாடுகளில் அதி விசேஷமான மிகவும் சிறப்பான ஒரு ஏற்பாடு தான் இந்த ரமலானுடைய ஏற்பாடு ரமபான் ரமபான் என்று சொல்கிறோம் கண்ணியமானவர்களே ரமபான் என்று சொன்னால் என்ன ஏழடி கேட்டான ரமபானுக்கு அர்த்தம் கொடுப்பதாக இருந்தால் ஒரு வீட்டாரு வீட்டிலுள்ள கொட்டைகளை ஒன்று சேர்க்கிறது அல்லது கோலத்தை சோளத்தை பெருக்கி அதில் உள்ள கொட்டைகளை ஒன்று சேர்த்து நெருப்பட்டியை கொண்டு வந்து அதை பட்ட வெட்டி எரித்து சாம்பலாக்கி தூக்கி வீசினாலே இதனுக்கு பெயர்தான் ரமபான் இவைதான் கொடுக்கப்பட்ட இந்த மாதத்தை பயன்படுத்தி அந்த அதில் கொடுக்கப்பட்ட பத்து நாட்களை பயன்படுத்தி செய்த பாவங்களுக்கெல்லாம் மன்னித்து மன்னித்து கேட்டு செஞ்சு கதறி கண்ணீர் வடித்து அல்லாவிடத்தில் யாரெல்லாம் மன்னித்து கேட்கிறார்களோ அவர்களுடைய பாவ கரைகளை பட்டங்களை ஒன்று சேர்த்து எரித்து சாம்பலாக்கக்கூடிய மாதம் ரமலானுடைய மாதம் ஒரு அர்த்தம் இருக்கலாம் இது ஒரு அர்த்தம் இன்னொரு அர்த்தத்தில் முக்கியமான உலமாக்கல் முகத்திசீங்கள் ஹதீக்களை கோர் வைத்துள்ள மிகப்பெரிய பிரமாண்டமான உலமாக்கல் சத்தீர் உலமாக்கல் எல்லாம் சேர்ந்து இந்த ரமவான் என்ற வார்த்தைக்கு ஒரு அற்புதமான விளக்கத்தை கொடுத்திருக்கிறார்கள் இந்த ரமவான் என்று சொல்லக்கூடிய வார்த்தையில ஐந்து எழுத்துக்கள் லெட்டர் இருக்கிறது அதுல முதலாவது எழுத்து வா இது ரஷ்மத்தை குறித்தது ரஷ்மத் ஜன்னத்துக்குள்ள மேலான பெரியவர்களே சோதரர்களே சாய்வார்களே அல்லாஹுடைய ரஹ்மத் இல்லை என்றால் கண்ணன் நாயகன் சல்லல்லாஹுடைய செல்லம் அவர்களுக்கு கூட சொர்க்கம் செல்ல இயலாதிருந்தார்கள் அந்த அளவுக்கு மிக முக்கியமான ஒரு அம்சம் தான் ரஹ்மத் செய்கிறது எழுநூத்தி ஐம்பது வருட காலம் ஒரு மனிதன் அறிவாக செய்தால் பனு இஸ்ரவர்களை சேர்ந்த ஒரு மனிதன் எழுநூத்தி ஐம்பது வருடம் அல்லாவுக்கு மாற்றம் செய்யாம அவர்கள் அல்லாவுக்கு அறிவாதத்தை திளைத்து கழித்தார்கள் இப்ப கிராமத்துடைய நாளையில கண்மணி நாயன் செல்லவர்கள் அவர்கள் வருவார் சொன்னார்கள் இந்த அறியான் நாளைக்கு கிராமத்துடைய நாளையில எழுநூத்தி ஐம்பது வருட அமல்கள் மலை போன்ற அமல்கள் குவிந்திருக்கும் பரஸ்பர புள்ளாரம் இடத்தில் வந்து செல்வார் சொல்கிறான் அல்லாஹ் சொல்வானாம் அவர்களை பார்த்து புதுகுலின் ஜென்னத்தை ரஹ்மத்தி உன்னுடைய அடியானே ஏன் ரஹ்மத்தை கொண்டு நீ சொர்க்கத்துக்கு போ ஏந்த ரத்னத்தை கொண்டு நீ தோட்டத்துக்கு போ என்று சொன்ன நேரத்தில் அந்த பனு இஸ்ரவலை சேர்ந்து அந்த அடியான் சொல்லுவானாம் பல் அமலியா அல்லா யாழ்லா என்ன நீ உந்த ரத்னத்தை கொண்டு தோட்டத்துக்கு போ என்பதாக சொல்வாய் ஏந்த எழுநூத்தி ஐம்பது வருட அமல் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு சேமித்து வந்திருக்கிறேன் என்ன ஏந்த எழுநூத்தி ஐம்பது வருட அமல்களை கொண்டு என்ன தோட்டத்துக்கு அனுப்புவான் சிறுவர்கள் தனி உத்தரவுகள் என்றாலே எங்களுக்கு தெரியும் அவனுடைய கழிப்பு எங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி கொண்டு கேட்டாண்டா எதிர்த்து கேள்வி கேட்கிறது எங்களுடைய பழக்க வழக்கம் இமாம் என்ன சொன்னா எதிர்கேள்வி போட்டங்களுடைய பழக்க வழக்கமாக இருந்தது சும்மா இருந்து மண்ணு கல்வா சொற்க சாப்பாடு இறக்கி வேர்வை சிந்தாம கஷ்டப்படாம கஷ்டப்படாம உழைக்காம உட்கார்ந்து சாப்பிடுங்க ஆண்டு கொடுத்தா வெங்காயத்தை தந்தா என்ன எல்லை போட்டட்டாங்களே எரிச்சட்டாங்களே பருத்தட்டாங்களே என்று பருத்து கேட்டு திண்ட சமுதாயம் தனிப்பது அங்கு அல்லா ஓடும் விளையாட ஆரம்பித்து விட்டார்கள் அல்லா சொல்லுவானம் இரண்டு மலக்குமார்களை கூப்பிட்டு வாங்க எனக்கு நான் உலகத்தில் வாழக்கூடிய சமயத்துல எத்தனையோ கோடிக்கணக்கான அமைப்புகளை கொடுத்திருந்தேன் எண்ணி நடந்த அமைப்புகளை நான் இவனுக்கு தெரிந்தறிந்திருந்தேன் இவனுக்கு நான் கொடுத்த நேமத்துக்கல்ல ஒரே ஒரு நேமத்து கண்ணுக்கு கொடுத்த நியமத்தை எடுத்த ஒரு பத்திரையும் இவனுடைய எழுநூத்தி ஐம்பது வருட அமலையும் இன்னொரு பத்திரம் போடுங்க என்று அல்லா கட்டளையிடுவான் கண்ணியத்துக்குரிய மேலான பெரியவர்களே சகோதரர்களே தாய்மார்களே அல்லா ஹக்கு சுபகானகோட்டாலா அந்த கண்ணுடைய நியமத்துக்கு போட சொன்ன மாத்திரத்துல போடப்படும் ஒரு பத்துல அந்த எழுநூத்தி ஐம்பது வருட அந்த அமல் கொண்ட சக்தி அப்படியே பங்கி போல பரவிடுவேன் எனக்கு தந்த நியமத்துக்கு என்னுடைய எழுநூத்தி ஐம்பது வருட கால அமலும் ஈடு கொடுக்கலாம்டா இப்ப நீ என்ன செய்ய போகிறேன் உனக்கு நான் காதுக்கு தந்தது நாக்குக்கு தந்தது கைக்கு தந்தது உள்ளத்துக்கு தந்தது சுவாசிக்க தந்தது நடக்க தந்தது எனக்கு நான் என்ன செய்ய போகிறேன் தண்ணீருக்குள்ள மேலான பெரியவர்களை சகோதரரை தாய்மார்களை கண்ணை பற்றி எழுதிக்கும் திட்டத்தில் ஒரு குழந்தை பிறந்துச்சு இந்தியாவில் ஒரு புள்ள பிறந்துட்டதற்கு தெரியும் கண்ணை நாங்க தருவ சாதாரணமாக வெட்டி திறக்கிறோம் எந்தவித பிரச்சனையும் இல்லை ஒரு குழந்தை பிறந்துச்சு எந்த குழந்தைக்கு கண்ணை பொத்தி திறக்க இயலா காரணம் என்னண்டா எங்களுக்கு நாங்கள் அழகா கண்ணை பொத்தி திறக்கிறோம் எங்களுடைய கண்ணுக்கு ஒரு திரவம் வந்து இருக்கிறது அந்த திரவம் இருக்கிறதுனால தான் நாங்கள் கண்ணை பொத்தி மேற்கொண்டிருக்கிறோம் ஒரு குழந்தை பிறந்துச்சு அந்த குழந்தைக்கு இயற்கையிலே அந்த திரவம் இல்ல கண்ணை பொத்த முடியாது பூச்சி தூக்கிகள் போராண்டு சொன்னா கையை வச்சுத்தான் கண்ணை பாதுகாக்கணும் எத்தனையோ டாக்டர்மார்கள் சேர்ந்து ரிசர்ச் பண்ணினாங்க ஆராய்ச்சி செஞ்சாங்க கண்டுபிடிச்சாங்க கண்ணியமானது அந்த சிலவன் ஒரு மணித்தியாலம் ஒரு டெஸ்ட் யூஸ் பண்ணுவதற்கு மூவாயிரம் ரூபாய் செலவழிக்கணும் கண்டுபிடித்தாங்க அந்த திலகத்தை ஒரு அந்த குழந்தைக்கு ஒரு பேச்சு ஒரு மணித்தியாரத்துக்கு யூஸ் பண்றதுக்கு மூவாயிரம் ரூபாய் செலவாகுது அப்படின்னு சொன்னா ஒரு நாளைக்கு எழுபத்தி ரெண்டு ஆயிரம் ரூபாய் ஒரு மாசத்துக்கு இருபத்தி ஒரு லட்சத்தி அறுபது ஆயிரம் ரூபாய் அந்த திலகத்துக்காக செலவழிப்போ செலவழிக்கிறோம் கண்ணியமானவர்களே கொஞ்சம் எண்ணத்துல கை வைத்து சிந்தித்து பாருங்க நினைச்சதையெல்லாம் பார்க்கிறோம் அல்ல சதிச்சதையெல்லாம் பார்க்கிறோம் அல்ல வெறுத்ததையெல்லாம் பார்க்கிறோம் அல்ல நதிக்கான நதி பார்க்கிறதெல்லாம் பார்க்கிறோம் திருமணி நாயம் சொல்லலாம் என்னென்ன பாவங்களை வெறுத்து ஒழுக்கினாங்களோ அத்தனை செயல்களையும் இந்த ஒரு நியமத்தை வச்சு கண்ணியமானவர்களே எவ்வளவு பாவம் செய்து கொண்டிருக்கின்றோம் கண்ணுடைய நியமத்தை பாருங்கள் இந்த பேரில் ஒரு லட்சம் உங்களுக்கு மாசத்துக்கு செலவழித்து என் அல்லா எங்களுக்கு தந்த நியமத்தை கொஞ்சம் சிந்திக்கணும் கண்ணியமானவர்களே ஏன் எடுத்து சொல்றேன் சொன்னா கல்வியுடைய ஞாபகம் எவ்வளவு பெருமை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க உள்ளத்துல உள்ளத்துல நாங்க கையெழுத்து சிந்திக்கணும் இந்த நிலைமை அல்லா எனக்கு உருவாக்கியிருந்தான் என்ற நிலைமை என்ன இந்த திரையத்தை எழுந்த கண்ட அல்லா இல்லாமலாக்கியிருந்தால் எழுந்த நிலைமை என்ன என்பதைத்தான் இந்த இடத்தில நாங்களும் நீங்களும் சிந்திக்கணும் கண்ணியமானார்களே எனவே இது ஒரே ஒரு நியமத் காதுக்கு தந்த நியமத் ஒவ்வொரு நேமத்தும் அல்லாவுடைய பெருமதிக்க கண்ணியமானது முன் உலகத்தை கொடுத்தாலும் வாங்க முடியாது கண்டி மாநகரத்துல இந்த கண்டி டிஸ்டிக்ல ஒரு குழந்தை பிறந்தது ஒரு பெண் குழந்தை மூன்று வயதை பூச்சான ஒரு பெண் குழந்தை இந்த குழந்தைக்கு பேச்சு வருவதில்லை ಮೂರು வருடம் பேச்சு வருவதில்லை என்ன திறன் தன்னால டாக்டர்மார் இல்ல திருவான்கால் இருக்கக்கூடிய எந்தெந்த பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்கள் சாலைகள் இருக்கிறதோ எல்லா இடத்திலும் செக் பண்ணி பார்த்தாங்க எல்லாரும் கையிட்டாங்க கடைசியாக ஜப்பானுக்கு கொண்டு போனாங்க ஜப்பான்ல ஆராய்ச்சி செஞ்சாங்க டாக்டர்மாரெல்லாம் சேர்ந்து கண்டுபிடிச்சல தன்யமானது திரும்ப ஸ்ரீலங்காவுக்கு வந்து கனடாவுக்கு போனாங்க ஆராய்ச்சி செஞ்சாங்க டாக்டர்மாரெல்லாம் புள்ளக்கு காது கேட்கவில்லை அதன் அதனால பேச்சு வருவதில்லை என்பதை கண்டுபிடித்தார்கள் உள்ளக்கு காது கேட்கவில்லை அதனால பேச்சு வருவதில்லை இத்திவர்கள் மாதிரி கேட்கின்றார்கள் காதுக்கும் இந்த பேச்சுக்கும் நாக்குக்கும் என்ன சம்பந்தம் அதற்கு பின்னால் ஆராய்ச்சி செய்ய ஆரம்பித்தாங்க கண்ணியமானவர்களே ஆராய்ச்சி செய்து சென்று கண்டுபிடித்தார்கள் காதுல ஒரு ஜம் மாறி ஒன்றிருக்கிறான் அந்த ஜம்முக்கு பின்னால சில மயிர்கள் மொழிகள் மறைத்திருக்கின்றன அந்த மொழியிலிருந்து மூளைக்கு சில நரம்புகள் போகிறான் கண்ணியத்துக்குரிய மேலான பெரியவர்களே சகோதரர்களே தாய்மார்களே உதாரணத்துக்கு நாங்க இப்ப டைம் என்ன என்று கேட்டா அந்த சத்தம் அந்த காதில் இருக்கக்கூடிய ட்ரம்ல ஊசலாடுவான் பின்னால மலைத்திருக்கக்கூடிய அந்த முடியிலிருந்து செல்லக்கூடிய நரம்பின் மூலமாக மூளைக்கு மெசேஜ் அனுப்புமான் மூல நாட்டுக்கு ஆர்டர் பண்ணுமான் டைமை சொல்லி அப்பொழுதுதான் அந்த வாயிலிருந்து பேசி வருவான் கண்டுபிடித்தார்கள் அந்த ஜம்மில் இருந்து முளைச்சிருக்கக்கூடிய முடியினால மூளைக்கு போற நரம்புல ஒன்று நரம்பு செட் பேச்சு அதனால புள்ளக்கு காந்தி கேட்கவில்லை அதனால பேச்சு வருவதில்லை என்பதை கண்டுபிடித்தார்கள் கண்ணியமானது அல்லாஹுடைய ரஹ்மத்தை பாருங்க அல்லாவுடைய நிர்மத்தை பாருங்க அல்லாவுடைய குதிரத்தை பாருங்க கிட்டத்தட்ட இந்த குழந்தைக்கு இருபது வழக்காகிறது இருபது வருடம் கிட்டத்தட்ட பதினேழு வருடங்களுக்கு முன்னால அந்த காது பேச்சு சட்டம் வருவதற்காக வேண்டி ஒரு சிப் செத்தமிழாங்க ஒரு சீட்டை கண்டுபிடித்தார்கள் பதினேழு வருடங்களுக்கு முன்னால் அந்த சீட்டுக்கு செலவாகியது ஒரு கோடி ரூபாய் சாதாரணத்தில் உள்ள கண்ணியமானது ஒரு கோடி ரூபாய் பதினேழு வருடங்களுக்கு முன்னால கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க அல்லா இந்த ஞாபகத்தை வச்சு நானும் நீங்களும் எதுக்கு சாதிக்கிறோம் கண்ணியமானவர்களே எதுக்கு யூஸ் பண்றோம் அல்லா புரிந்த விஷயங்களை கேட்கிறோமா குரான் அதீத்தை கேட்கிறோமா அல்லது அதற்கு மாற்றமான சைத்தானியத்தை கேட்கிறோமா இசைகளை கேட்கிறோமா மோசமான விஷயங்களை கேட்கிறோமா கண்ணியத்துக்குரிய மேலான பெரியவர்களே சகோதரர்கள் தாய்மார்களே ஒவ்வொருத்தரும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் என்ன நல்லவர்கள் என்று சொன்னால் அல்லா எங்களுக்கு தந்த சரிய சாதாரணமான ஒரு நிகமத்து இதுவோ பெருமதிக்க என்று சொன்னால் அல்லாக்கு சகானுவத்தாலா எங்களுக்கு தந்த நிகமத்தை என்ன என்று சொல்வது என்னமானவர்களே எவ்வளோ இறக்கமுள்ள ரப்பு அழிக்கிறான் இப்ப அல்லா சொல்லுவானாம் நான் தமிழ தமிழுக்கு தந்த நிகமத்தை உனக்கு ஈடு கொடுக்க இல்லையா அறியாமே இப்ப என்ன சொல்ல போகிறாய் என்று கேட்ட நேரத்தில் அந்த அடியான் செஞ்சுவான் கதறுவான் யாழ்லா என்ன மன்னிச்சுக்கோ யாழ்லா என்ன மன்னிச்சுக்கோ யாழ்லா அல்லா ஒன்று வருஷத்துக்கு கொண்டு என்ன தோக்கத்துக்கு அனுப்பியா அல்லா இந்த அன்றைக்கு சோமத்திரிய நாளையில அந்த பருவம் போவதற்கு அறியான் செஞ்சுவானான் கடைசியாக அல்லா சொல்வானான் உங்கொண்டு ரஹ்மத்து இந்த அறியாமே இந்த ரஹ்மத்தை கொண்டு நீ தோக்கத்துக்கு போ என்பதாக அல்லா சொல்லுவானான் இந்த சரித்திரமும் கவனமானவர்களே முத்தகிர ஹாக்கிங் என்று சொல்லக்கூடிய அந்த ஹதீஸ் கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எனவே நாங்கள் எவ்வளவு தான் படைத்த ரப்புலாளர்களுக்கும் அவன் தந்த ஒரு அன்னத்துக்கு ஆறு முழுக்க சுசீது கடித்தாலும் ஈடாகாது தெரியுமானது அந்த அளவு இறக்கமுள்ள ரத்துதான் எங்களோட ரத்தாக இருந்து கொண்டிருக்கிறான் தன்னோட சாதாரணமானதா ரஹ்மத் சொன்னார்கள் கண்ணன் நாயகம் செல்லலாறு செல்லம் அல்லா எவ்வளோ இறக்கம் தெரியுமா சைத்தானை படைத்ததற்கு ரசி மாற்றியதற்கு நாள் தந்த சைத்தான் படைத்த மக்கள் ஆளுமையினோடு பகிரங்கமாக சவால் விட்டவன் இந்த திருமணம் கெட்ட மனிதனால தானே நான் இன்னொரு வெளிச்செல்லப்பட்ட செய்தானாக இந்த நியாயத்துக்குரிய தாக்கமிடப்பட்டவனா மாற்றப்பட்டு இந்த திருமணம் கெட்ட மனிதனால இந்த நிலைமை எனக்கு உருவாகுது யாப்போதன்னழகும் துராத்தப்படும் தக்கையும் யாழ்லா இதன் மேலான பாதையில் சொர்க்கத்திலே அமல்களை செய்து கொண்டிருக்கும் தருணமெல்லாம் மேலான பாதையை குறிப்பிட்டு அவனை சொர்க்கம் செய்ய விடாமல் அவன் நகரத்துக்கு நரகத்துடைய பாதையில் அவனை திசை தீட்டிக் கொண்டே இருப்பேன் بلا جائے شیطان سڑک سے ہستی والے میرے سے فانبسطوا جميع مالكم ثم لا يأتينهم من بين أيديهم ومن خلفهم وعن أيمانهم وعن شمائلهم அந்த சைத்தான் சொன்னான் முன்னால வந்து வலிக்கெடுத்தேன் பின்னால வந்து வலிக்கெடுத்தேன் வலது பக்கத்தால இடது பக்கத்தால கீழால எல்லா பக்கத்தாலையும் வந்து வலிக்கெடுத்தேன் என்பதாக சைத்தான் குரான்ல சைத்தான் வீட்ட கரானை படத்த ரப்பலாலுமே குரான்ல எடுத்து காட்டான் இப்னு அப்பாஸ் ரவி அல்லாஹ் இதற்கு தப்பு வியாக்கி ஆட்சியாளன் சொல்லக்கூடிய நேரத்தில் அவர்கள் எழுதுகிறார்கள் இந்த சொல்கான் மேலால வந்து நான் மனிதனை வழிபடுத்தேன் என்று சொல்லல்ல காரணம் என்ன மறந்து விட்டானா இல்லை அப்பா ரவி அல்லாஹான் அவர்கள் சொல்கிறார்கள் மேலால செல்தானுக்கு வந்து வழிபடுத்த முடியாது காரணம் என்ன தெரியுமா ஜப்தாக படத்த ரஹ்மத் மண்ணினோடு சூழ்ந்திருக்கிறது இதனால சுல்தானுக்கு மேலால வந்து வலுத்திருக்க முடியாது என்ற காரணத்தினாலதான் அவன் மேலாளையும் வந்து வழிகெடுத்தேன் என்ற வார்த்தை சார்ந்தது என்பதாக இவன் அப்பாஸ் ரவி அல்லாஹாங்கி அவர்கள் சுட்டிக்காட்டினார்கள் கண்ணுக்குரிய மேலான தமிழர்களை சோழர்களை தாய்மார்களே கொஞ்சம் சிந்தித்து பாருங்க அல்லாஹுடைய ரஹ்மத் மேலே பெருமை அல்லாவுடைய ரத்னத்தை சேர்த்து வாங்கணும் தெரியுமானே சும்மா வீட்டில் சேர்ந்து கொண்டு உள்ள பாவம் எல்லாம் செஞ்சு கொண்டு அல்லா ரத்னத்தை தருவான் என்று சொன்னால் ஒரு நாளும் தரமாட்டான் கேட்பவர்கள் தருவ சாதாரணமான ஆட்கள் அல்ல அந்த ஆதம் அறிவிக்கலாம் அவர்கள் தொடக்கம் கண்ணில் மாநிலம் கண்ணெல்லாம் வருக செல்லம் அவர்கள் வரைக்கும் இடத்துல ரத்னத்தை கேட்டிருக்கிறாங்க ஆதம் அறிவிக்கலாம் ஹலவா அறிவிக்கலாம் என்னத்தை கேட்டாங்க அல்லா குரான் சொல்கிறான் ரத்தனா வளம்னா அம்புத்தனா உள்ளம் தப்பில்லனா وترحمنا لنكونن من الخاسرين يا الله எங்களுக்கு நாங்களே அநியாயம் செய்து கொண்டோம் யா அல்லா எங்களுக்கு நாங்களே அநியாயம் எடுத்துக் கொண்டோம் யா அல்லா எவ்வளவு சுகந்தியாக நீ எங்களை வாழ வைத்தாய் உன்னுடைய சொர்க்கத்தில நிம்மதியாக சந்தோஷமாக நினைச்ச மாதிரி எல்லாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம் ரஹ்மானே எங்களுக்கு நாங்களே அநியாயம் செய்து கொண்டோம்டா நீ உங்க ரத்மத்தோடு எங்களை சேர்த்துக் கொள்ளலண்டா உங்க மன்னிப்பு எங்களுக்கு தரலண்டா நாங்கள் நஷ்டமல்லா விடுவோம் யாழ்லா எங்களாக அமைந்திருந்தது கண்ணியமானவர்களே அதற்கு ஆதம் அலைகலாம் அதற்கு அல்லவா அலைகலாம் அவர்களுடைய துறை அமைந்திருந்தது கேட்டார்கள் ரத்மத்தில் அல்லா கிடத்துல கேட்டு வாங்கினார்கள் கண்ணியமானவர்களே கண்ணன் நியாயம் செல்லலாம் அவர்கள் கேட்காமலா விட்டார்கள் மௌத்தாளர்களுக்கு மூன்று துணிகள் இருக்கிறது இறைவன் சூழ்நிலைக்காக வேண்டி உயிர் பிரிவதற்கு இன்னும் மூன்று நாள் இருக்கக்கூடிய சமயத்தில் அதற்கு திடீர் அவர்கள் வருகிறார்கள் அச்சலாத்து வசலாம் அழைக்க யார சூழல்லா சலாம் தெளித்து வருகிறார்கள் கிரீத்தை கட்டிவிக்க யார சூழல்லா இப்ப உங்களோட நன்மை எப்படி இருக்குது யார சூழல்லா உங்களோட நோய் இப்ப எப்படி இருக்குது நல்லமா குறை இருக்குதா எந்த அடிப்படையில எந்த நிலைமை நீக்கிறீங்க என்று கேட்ட மாத்திரத்தில் சொன்னார்கள் கண்மணி நாயன் செல்லவாழ சொல்லான் எனக்கு கஷ்டமாய் இருக்கிறேன் தாங்க முடியாது என்னுடைய நேற்றும் இருக்கிறேன் எனக்கு நோய் கூடிக்கொண்டே போகுது அதுக்கு மயக்கம் வருகிறது சொல்லக்கூட சொல்லி நீண்டு சொல்லக்கூட முடியாத நிலைமைக்கு நான் கஷ்டப்படுகிறேன் திடீரே என்று கண்மணி நாயன் செல்லவாக சொல்லன் அவர்கள் சொன்ன நேற்றத்தில் ஆச்சரியமடைந்தார்கள் ஆச்சரியமடைந்தார்கள் அவர்கள் திரும்பி அழைக்கலாம் திரும்பி சென்றார்கள் கடைசியாக ரபியில் அவ்வளவு மாதம் பிறை பன்னிரண்டு திங்கட்கிழமை லுகாவுடைய நேரத்தில் திரும்ப வருகிறார்கள் அலிசலாம் யார சூழல்லா உள்ளுக்கு வந்து கண்ணன் நாம் சொல்லலாம் சொன்னார்கள் யார சூழல்லா ஒரு மனிதர் வந்திருக்கிறாரு ஒருத்தர் வந்திருக்கிறாரு உங்களுக்கு அனுமதி கேட்கிறாரு உள்ள வரவா தானமா என்று அனுமதி கேட்கிறாங்க யார சூழல்லா என்ன செய்ய கேட்டார்கள் சந்தன நாயன் செல்லவாறு செல்லம் நஜிரின் யார் வந்திருக்கிறது வேறு யாரும் இல்லை யாரும் சொல்லல மலக்கை மவுத் அஜய் வந்திருக்கிறாங்க சொன்னார்கள் கண்மணி நாயன் செல்லலாரு செல்லம் வர சொல்லுங்க அவரை நாங்கள் யார சொல்லலாம் நல்லா யோசிச்சு சொல்லுங்க உங்களுக்கு மட்டும் தந்திருக்கக்கூடிய ஸ்பெஷல் சான்ஸ் இது இதுக்கு முன்னால யாருக்கும் நல்லா கொடுக்கல இதுக்கு பின்னால தியானம் வரும் வரைக்கும் யாருக்கும் கொடுக்காத ஸ்பெஷலாக அல்ல உங்களுக்கு தந்த சாத்திய நாயமே நல்லா யோசிச்சு சொல்லுங்க சொன்னு சொன்னார்கள் கண்மணி நாயன் செல்லத்தலன் வர சொல்லுங்க வர சொன்னாங்க கண்ணியமாயத்திலே அதற்கு ஜாவில் அலிசலாம் அவர்கள் நபிய கால் மாற்றுக்கு வந்து நின்று கால் மாற்ற நின்று சொன்னால் யார சூழல்லா அல்ல எனக்கு ஓடர் போட்டிக்கிறான் நீங்க விரும்பினா உலகத்துல எவ்வளவு காலமும் வாழலாம் நீங்க ஆசைப்பட்டா உலகத்துல எவ்வளவு காலம் வாழ முடியுமா வாழலாம் அப்படி இல்லைண்டா இது உங்களுக்கு நியமிக்கப்பட்ட அஜல் முடிந்த காலம் நீங்க விரும்பினா ரோசை செயல்பட்டலாம் என்று அதற்கு கைவழிக்கலாம் கண்ணன் யாரும் செல்லவாளிக்கும் அவர்களுக்கு மசூரா சொன்ன நேரத்துல مردے சொன்னார்கள் சன்னதி நான் சொல்லலாம் யா இப்ராஹிம் அல்லா உங்களுக்கு நீங்கள் எதுக்கொண்டு ஏவப்பட்டிருக்கிறீங்களோ அல்லா உங்களுக்கு எதை ஏறினானோ அதை நிறைவேற்றிக்கோங்க எந்த ரூஹ கைப்பற்றுங்க இப்ராஹிமே எந்த ரூஹ எடுத்துடுங்க அதற்கு நீங்கள் அழிக்கலாம் கண்ணுமான் சொல்லலாளர்களை பார்த்தார் சூழல்லா உலகத்தில் இதுதான் உங்களுக்கும் எனக்கும் கடைசி சந்திப்பு நாயமே இதுக்கு பின்னால் உலகத்தில் எனக்கும் உங்களுக்கும் சந்திப்பு கிடையாது நாயமே என்று அதற்கு நீங்கள் அழிக்கலாம் கவலைப்பட்டு கண்ணீர் வடித்து கம்மை நாயம் சொல்லுகிறார்கள் இவர்களுக்கு ஆண்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் இப்ப ஹசரத் முஜாஹித் அலி ரூஹ இழுக்க ஆரம்பிக்கிறாங்க பெருவரம் இருந்து ரூஹ் இழுக்கப்படுவது கண்ணியமானவர்களே மனிதர்களே மைத்து வருவதற்கு அது கொடூரமானது அந்த சக்கர வாழ்க்கையை வாழ்க்கை தாங்க முடியாது எனவே மனிதர்களே மனத்திற்கு முன்னால் சக்கராலத்தில் என்று இருக்கிறது என்பதை விளம்பிக்குங்கோ என்று உணர்த்த குரல் கொடுத்தார்கள் கண்ணனி நாயகம் செல்லலாரியத்தையன் சமீபத்தில் பார்த்துக் கொண்டிருந்த அடுத்த அகரபான்சா சித்திகா ரவியல்லாஹான்ஹா தாங்க முடியல நவீன கஷ்டத்தை பொறுத்துக் கொள்ள முடியல போன்றேன் வந்தார்கள் நவீன தலையை எடுத்து தன்னுடைய மடியில் வைத்துக் கொண்டார்கள் கண்ணியத்துக்குள்ள நேரான சொன்னர்களே சகோதரர்களே தாய்மார் کر இப்ப கண்மணி அவர்களுடைய பார்வை அப்துல் ரஹ்மான் என்று சொல்லக்கூடிய ஆயிஷா நாயகி ரவி அல்லாஹா அவர்களுடைய சகோதரோடு கை நிற்கக்கூடிய மிஸ்வாசின் சட்டம் காலம் செலுத்திய பெண்கள் ஆயிஷா நாயகி யூகித்துக் கொண்டார்கள் எடுத்தார்கள் வாங்கி எடுத்தார்கள் விஸ்வாசை அடுத்த பக்கத்தை தடுத்து சுட்டி அதை கண்ணன் நாயன் தலைவாரை செல்லம் அவர்களுக்கு மிஸ்வாஸ் செய்திருக்கார்கள் இதை பின்னர் காலத்திலே அடிக்கடி ஆயிஷா சித்திகா ரவி அல்லாஹா அவர்கள் பெருமையாக பேசுவார்கள் நவீன எச்சியோடு கடைசியாக ஏந்த எச்சுதான் கலந்தது இது எனக்கு தந்த அல்லா பெரிய பாக்கியம் என்பதாக பெருமையாக கழித்தார்கள் கடைசியாக கண்ணியமான நிச்சயாக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது இப்ப ஆயிஷா நாயகி அவர்கள் பார்க்கிறார்கள் கண்ணின் நாயம் சொல்லலாக அறிந்த செல்லம் அவர்கள் முன்முழுக்கிற சத்தம் கேட்டது தன்னுடைய வாயை கண்ணின் நாயம் சொல்லலாக செல்லம் அவர்களுடைய வாய்க்கு கிட்ட தன்னுடைய காலில் கொண்டு போனார்கள் சொல்கிறார்கள் ஆயிஷா சித்திகா ரவி அல்லாஹ் உம்மத்துக்கோ என்பதாகத்தான் கண்ணன் நாயகம் சல்லல்லாவுடைய செல்லம் அவர்களுடைய கடைசி வார்த்தையாக இருந்தது சென்னைக்குரிய மேலான பெரியவர்களை சோதர்களை தாய்மார்களே கொஞ்சம் சிந்திக்கணும் கேட்பது யாரு கண்ணல் நாள்கள் தங்கள் நாகரிகம் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் கண்ணியமானவர்களே முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நபி அனைத்து நபிமார்களுக்கும் தலைவர் அனைத்து மக்களும் நாளைக்கு கிராமத்துடைய நாளுங்களா கண்ணன் நாயகன் கல்லல்லா வழிபட்டலாம் அவர்கள் சொர்க்கம் போறதுக்கு முன்னால எந்த நபிக்கும் சொர்க்கம் போற ஹராம் கண்ணு அல்லாஹு சுபகானா தாலா கண்ணு நாயகம் சுல்லா வலிவசல்லமாகவே ஹபீஸ் என்று வர்ணித்த கண்ணு நாயகம் சல்லல்லா வலிவசல்லம் சொற்குமாறு பெரியமானவர்களே இந்த கண்ணு நாயகம் சல்லல்லா வலிவசல்லம் அவர்களே அல்லா குரத்துல கபீருக்கு மூச்சு இழுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது சக்கராத்திரிய வருத்தம் ரூ இழுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது கற்றுக் கொண்டிருக்கிறார்கள் கழிச்சேரம் அந்த நிலையில் இருக்கிறார்கள் வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அந்த நேரத்திலையும் அல்லா குரத்துல ரஷ்மத்தை கேட்டாங்கண்டா அனுதினமும் இருபத்தி நாலு மணித்தியாலமும் பாவத்தில் இருக்கிற நானும் நீங்களும் அந்த வர்த்தகத்துல எவ்வளவு ரஹ்மத்தை கேட்கணும் கண்ணியமானவர்களே கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க இந்த ரஹ்மத்துடைய பத்து வணிக்கு ரமலானுடைய பத்து வணிக்கு எத்தனை பேர் சகத்தக்கூடிய நேரத்துல நோன்பு திறக்கக்கூடிய நேரத்துல படத்தின் அரங்கிடத்துல பன்னிரண்டு ரஹ்மத்தை கேட்டிருக்கிறோம் சீக்கிரங்கள் சாதாரணமானவர்களா செம்மதி மாலும் சல்லாலயம் அவர்கள் கேட்கிறார்கள் துமரிபுல் ஹத்தாப் ரவி அல்லாஹ் அவர்கள் ஆதரவு வைக்காமலா விட்டார்கள் பரிசு ரப்புல்லாலும் கேட்காமலா விட்டார்கள் கண்ணியமானவர்களே அவருடைய சரித்திரம் வருகிறது கடைசி தினம் அறுபத்தி மூணு வயது அறிந்த உமர்புல் ஹத்தாப் ரவி அல்லாஹ் அவர்கள் சுபகுரிய தொழுகையை இமாம் ஜமாத் நடாத்திக் கொண்டிருக்கிறார்கள் அபு என்று சொல்லக்கூடிய காப்பிய அதாவது நன்றிய உள்ள போட்ட ரெண்டு முனை கொண்ட கட்டிய கொண்டு இமாம் அதற்கு மனிதனோகத்தாம் ரொம்ப இமாமாக தெரிவித்துக் கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் ஓங்கி வந்து ஓடேறி வந்து ஓந்தேறு குத்து கண்ணியமானவர்களே குத்தினான் குத்தினான் அதற்கு கத்தா அந்த குத்து வாங்கியும் சிவகாத்திரமாக எந்தெந்த தலைப்பும் இல்லாமல் வித்தியாசமும் இல்லாமல் உச்சமாக சிவகாத்திரமாக நின்றார்கள் ஆச்சரியம் அறிந்தான் அவோ என்று சொல்லக்கூடிய காப்பு திரும்பவும் பல பெருமாறியான குத்துக்கள் மொத்தம் ஆறு குத்து வயிற்றுல பன்னிரண்டு ஓட்டங்கள் கண்ணியமானவர்களே தாடி மறைத்த உமர் அறுபத்தி மூணு வயதில் அறிந்த உமர் தந்த முடியல்ல சுருண்டு கீழே மயங்கி விழுந்தார்கள் கொஞ்ச நேரத்துக்கு பின்னால முடிப்பு வருகிறது சென்று வருகிறது பார்த்தார்கள் அவர்களுடைய மகன் அப்துல்லா ரவி அல்லாஹ் அவர்களுடைய மதியில் இருக்கிறாங்க கேட்டார்கள் அந்த உமர்பின் கத்தாப் ரஜி அல்லாது அங்கு அவர்கள் கேட்டார்கள் சொன்னார்கள் யா புனை நீங்க அருமை மகனே அருள் அருமை மகனே நீங்க இந்த இந்த உலக சச்ச மல்ல தீர்த்து எறிந்துவிடுங்க உலகத்துல மூணுல ரெண்டு பகுதிய ஆட்சி செல்ல உமர் கடைசி நேரத்துல சச்ச காலைவன மண்ணுல சிரிச்சு சிரிச்சு இறப்பதை பார்த்தாவது சரி அல்லவாக அல்லாஹ் அவன் ரஹ்மத்தோடு என்ன சேர்த்துக் கொள்ளத்தில் என்பதாக அந்த துமர்குணம் கத்தாது ரஜி அல்லாஹாவே கடைசியாக படைத்த வப்புள்ளாரத்தில் ஆங்கரை வைத்தது ரத்னத்தமானவர்களே உமர்குணம் கத்தாத் யாரு ரவிந்தாவதாக சொர்க்கத்துக்கு நன்னாராயம் சொல்லப்பட்ட சகாஜி இரண்டாவது ஹலீஃபா உலகத்தில் மூணுல ரெண்டு பகுதிய ஆட்சி செய்த அவர் இன்னைக்கு மூணு உலகமும் நிம்மதியான வாழ்க்கை வரணும் என்றா உண்மை அவருடைய ஆட்சி போல ஆட்சி வரும் என்று முழு உலகமும் கூக்கிறெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த உமர் கண்ணியமானவர்களே பெண்ணாளர் கண்மணி நாயன் சொல்லலாறு சொல்லலாம் எனக்கு பின்னால இதுக்கு பின்னால நதி வரமாட்டார்களே அப்படி நதி வாழலாக இருந்தால் உமர் தான் தமிழ் என்றார்களே கண்மணி நாயன் சொல்லலாறு சொல்லலாம் அப்படிப்பட்ட உமர் ரவி அவர்கள் பேசுவது அல்லாஹ் இடத்துல ரஹ்மத்தை செல்வத்துக்குரிய மேலான பெரியவர்களை சகோதரர்களை தாய்மார்களே பெண்கள் தேடித்தோம் இலங்கையின் தங்களின் நிலைமை எப்படி நாங்க எவ்வளவு ரப்பு பிரச்சனத்தை கேட்கணும் எவ்வளவு அல்லா எங்களுக்கு நிர்ணத்துக்களை தெரிவிக்கிறான் எவ்வளவு அருட்பாக்கியங்கள் அல்லா தெரிவிக்கிறான் எவ்வளவு படத்து வச்சினாலும் எங்களோட பதற்றம் இதனாலதான் கண்ணியமானவர்களே முதலாவது பத்து ரத்னத்துடைய பத்து ஆட்சி அல்லா முழு உள்ளத்துக்கும் அவருடைய ரத்னத்தை பேச வச்சு பேச வச்சு உள்ளத்துல புகுத்த வச்சு புகுத்த வச்சு அல்லாவுடைய ரத்னத்தை உணர்ந்து அவருடைய அருட்பாக்கியங்களை உணர்ந்து அவருடைய ரத்னத்துக்களை உணர்ந்து நன்றி பெற்ற மனிதர்கள் அன்பியுள்ள அடியார்களாக மாற வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் அல்லா முதலாவது பத்த ரஹ்மத்துடைய பத்தாக ஆக்கி காலை கிழிக்க கிழிக்க கிழிக்க கண்ணியமானவர்களே ரஹ்மத்தை சொல்லி சொல்லி புத்திமன்றான் எந்தவித சிந்தனையும் இல்லாமல் இருக்கிறோம் எனவே இந்த ரமலானுடைய வார்த்தையில முதலாவது எழுத்து ரா இதுதான் ரஹ்மத்தை குறிக்கிறது கண்ணியமானவர்கள் இரண்டாவது எழுத்து மீன் அல்லாவுடைய பாவ மன்னிப்பு பாவத்தை பொறுத்தவரைக்கும் கண்ணியமானது மூன்று சட்டம் நீக்குது ஒன்று கழித்து முடித்தது ஒருவர் அறுபது வருடம் வாழ்ந்து வாழ்ந்திருக்கிறாரு அறுபது வருடம் அதில் அவர் அறுபது வருடம் கழிச்சிட்டாரு அது கழித்து முடிந்து திரும்ப ஒரு நாளும் கொடுக்கப்பட்ட வாழ்க்கையை கழித்து முடித்த அந்த நிமிடத்தை ஒரு நாளும் யாருக்கும் திருப்பி இருக்க முடியாது யாருக்குமே முடியாது உலகத்தில் அப்படி கொடுக்கப்பட்டவர்களும் இல்லை ஒரு கட்ட நீக்கிறது கழித்து முடிந்தது இன்னொரு கட்ட நீக்கிறது எதிர்காலம் அது எங்களுடைய உத்தரவு الا நாளைக்கு என்ன நடக்கும் என்று யாருக்கும் சொல்ல முடியாது ரமலான் அடுத்த ரமலான் நிச்சயமாக சத்தியமாக அடுத்த வருடம் வரும் அதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் அடுத்த ரமலானுக்கு நானும் நீங்களும் இருப்போமா என்பது சந்தேகம் கண்ணியமானது எனவே எதிர்காலம் கல்வி முடிந்தது அது முடிந்தாச்சு அதை திருப்பி எடுக்கலாம் எனவே எதிர்காலத்தில் இருக்கிறது அது உத்தரவாதத்தில் இல்ல நடக்குமா இல்லையா கிடைக்குமா இல்லையா தெரியாது நிகழ்காலம் இப்ப இருக்கிறது கண்ணியமானது இது எங்களுடைய மதத்தில் இருக்கிறது இந்த மதத்துடைய சக்தியை பாருங்க இந்த பவரை பாருங்க யாரு அறுபது வருடம் வாங்கிக்கிறாரு அறுபது வருடமும் பாவம் செஞ்சிருக்கிறாரு இத்தனை கல்வியுடைய நாசகம் வருகிறது அல்லமுடைய தயம் வருகிறது நான் தாய் இருக்கேன் ரஹ்மானு என்ன மன்னிச்சுக்கொள்ளா என்ன தெரிவிக்கொள்ளா என்ன பாவங்களை எல்லாம் மன்னிச்சிடு மன்னிச்சிடு என்று யாரு ரெண்டு வினாடிகள் பயன்படுத்தி அல்லா உம்மத்தில் நீ என்று உண்மையான தோபா செய்வார்களோ அந்த அறுபது வருட பாவங்களையும் ஆறு வினாடிகளில் அல்ல மன்னிக்க காத்துக் கொண்டிருக்கிறான் இவன் தான் மன்னிப்பாளன் இவன் தான் மன்னிப்பாளன் கண்ணியமானவர்கள் எனவே பிறந்த வர்க்கத்தில் பெரிய வர்க்கத்தில் உள்ள பாவங்களை அடைய வேண்டுமா எதிர்காலத்தில் உள்ள எதிர்காலத்தில் நாங்கள் அந்த காலம் நல்லதாக அமையுமா எதிர்காலத்தில் திட்டம் போட்டு வைத்திருக்கக்கூடிய பாவங்களை இட வேண்டும் செய்ய மாட்டேன் என்று உறுதி கொள்ள வேண்டும் செய்த பாவத்துக்கு யாரா என்ன மன்னிச்சிக்கோ என்று சொன்னா ரெண்டும் தேர்ந்து கிடைக்கும் இதுதான் மகப்படக்கூடிய பவர் சாதாரணமான விஷயம் இல்லை நீங்க பாவத்தை எடுத்துக்கொள்ள விநியமானவர்களே பாவம் என்று சொன்னா நாங்கள் நினைத்திருக்கிறோம் நாங்கள் எப்படி பாவம் நடப்பதற்கு எங்களுடைய வாழ்க்கையில பாவம் நடப்பதற்கு மூல காரணம் என்ன தெரியுமா நாங்கள் நினைக்கிறோம் நான் இந்த பாவத்தை தானே எத்தனையோ பேர் எவ்வளோ பெரிய பாவங்கள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் எதுமே நான் இந்த சமீப சாதாரணமான பாவத்தை தானே என்று மட்டும் யாரும் நினைக்க கூடாது மிகப்பெரிய இமாம் சொல்வதால் ஏ மனிதா நீ செய்யக்கூடிய பாவத்தை சிறிய பாலம் எது பெரிய பாலம் எது என்று உனக்கு நீதிப்பதற்கு எந்த அறிவதியும் கிடையாது நீ பானம் செய்ய போகிறாயா உன்னுடைய உள்ளத்தில் பிறக்க வேண்டும் நீ யாருக்கு துரோகம் செய்கிறாய் என்பதை நீ சிறிய பாவம் பெரிய பாவம் என்று நீ எதிர்கொள்வதற்கு உனக்கு எந்த தகுதியும் கிடையாது நீ யாருக்கு துரோகம் செய்கிறாய் என்பதை இனி உன்னுடைய பெரிய பார்வையில் சிறிய பாவமும் பெரிய பாவமாக தெரியும் உடைய பார்வையில் சிறிய பாவமும் பெரிய பாவமா தெரியும் பெரிய மலையில் இருந்து கருதை தெரிகிறது ஒரு மணி மனிதர் வருகிறாராம் அதாவது ஒரு சாராய போக்கு எடுத்துக்கொண்டு வருகிறாராம் ஒருத்தர் சந்திக்கிறாராம் எங்கப்பா போறீங்க என்று கேட்ட நேரத்தில் அந்த சாராய போக்கில் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சொல்லுவாராம் ஒரு கவிதை சொல்கிறது பெண்ணியமானவர்களே நான் மத்தியிலுக்கு இருந்து கொண்டு இந்த சாராயத்தை அருந்த போகிறேன் என்று சொன்ன நேரத்தில் அடித்தவன் சொன்னானாம் அதற்கான سمیر அல்லாவுடைய தீமை கிடைத்தது என்று சொன்ன நேரத்தில் அந்த முடிவாய் சொன்னவன் சொன்னானாம் அப்படி என்று சொன்னால் மத்திகளுக்கு மட்டும்தான் அல்லா இருக்கிறான் என்று சொன்னால் அல்லா இல்லாத இடமா பார்த்து சொல்லுங்க இந்த சாராயத்தை குறிப்பதற்கு என்பதாக அந்த அந்த தலைமுறை சொல்கிறது கண்ணியமானவர்களே பள்ளியினுக்கு நடந்தால் உறுத்துகிறது பள்ளியினுக்கு மாற்றம் செய்தால் தாங்க முடியாமல் இருக்கிறது ஆனால் உலகத்தின் வெளியே சென்றால் எதையும் செய்யலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம் கண்ணியமானவர்களே அல்லா சொன்னாலே கண்ணு நியாயம் செல்லார்கள் சொன்னார்கள் சொன்னார்கள் அருள் மத்திதா முழு பூமியும் எனக்கு மத்திதாக ஆக்கப்பட்டிருக்கிறது எங்கு சென்றாலும் படைத்த ரப்புக்கு செய்ய துரோகம் இல்லையா பள்ளியிலுக்கு சென்றாலும் அவனுக்கு செய்ய துரோகம் இல்லையா நாங்கள் அதாவது பெரிய உலகத்தில் சென்றாலும் எந்த மூல முடிக்கில் சென்றாலும் நாங்கள் செய்ய போற துரோகம் படைத்த ரத்துலாக நமக்கு இல்லையா இந்த சிந்தனை படைக்க என்று கண்ணியமானது இந்த சிந்தனையைத்தான் அந்த கவிதை ஊட்டுகிறது எனவே பாவம் என்கிறது கல்வ சாதாரணமான விஷயம் இல்ல கண்ணியமானது பெரிய பெரிய பிரிவுகளை ஏற்படுத்தக்கூடியது அல்லாவுடைய மன்னிப்புடைய தன்மையை பாருங்கள் சுபகானல்லா அல்லா எவ்வளவு வெளியில் வருகிறார் என்று பாருங்கள் முதலாவது அல்லா மனிதனை படைத்து ஏ மனிதா இதோ உனக்கு நான் சுருக்கத்தை படைத்திருக்கிறேன் நீ இந்த அமல்களை சென்றா உனக்கு சொருக்கம் போக வேண்டும் என்ற சொருக்கத்துடைய அமலையும் உருவாக்கி அதற்கு மாற்றமாக அடுத்த கட்டத்தில் உலகத்தை படைத்து நரகத்துக்குரிய அமல்களை எல்லாம் உருவாக்கி அல்லா சுபகானா இந்த மனித சமுதாயத்துக்கு மிகப்பெரிய ஒரு சோதனை நடாத்தி கொண்டிருக்கின்றான் மனிதா இதே நரகத்திலே பாதையிட்டு நீ இதுல சென்றால் நீ நரகத்துக்கு சென்றடைவாய் இந்த உலகத்தை விட்டு நீ பாதுகாக்கப்பட வேண்டுமா இன்னும் பாவங்களை விட்டு நீ தகுந்து நடத்த வேண்டும் நீ சொர்க்கத்துக்கு செல்ல வேண்டுமா இதோ நான் அழகான அமைதலை விதியாத்திருக்கிறேன் இதை நீ செய்தால் உனக்கு சொர்க்கத்துக்கு செல்ல வேண்டும் என்று அல்லா சகானத்தால ரெண்டு பாதையும் காட்டி கண்ணியமானவர்களே அல்லாவுடைய இறக்கத்தை பாருங்க அல்லாவுடைய மகுபுரத்துடைய பண்ணுங்க பாருங்க அல்லா சகாரத்தாலா வெட்டமும் நரகத்தை பழக்கிட்டு நரகத்துடைய பாவங்கள் எல்லாம் பழக்கிட்டு ஏ மனிதா இதோ நரகம் இருக்கிறது இதோ இந்த பாவங்கள் இருக்குது இந்த பாவத்தை கொண்டா நீ நரகவாதி என்று அல்லா சொல்லிவிட்டு சும்மா இருக்கல்ல கண்ணியமானவர்களே எவ்வளவு பெரிய ஏற்பாடு செய்திருக்கிறான் அல்லா முழு முயற்சியோடு இந்த மனிதன் பாவம் செய்யக்கூடாது என்பதற்காக வேண்டி எத்தனை சதிகள் எத்தனை எச்சரிக்கைகள் அல்லா முழு முயற்சியாக அவனை தடுக்கிறான் எச்சரிக்கிறான் வழங்குபவர் பேருகிறான் ஏழு பேருகிறான் மண்ணா இந்த காலத்தை செய்யாது உனக்கு இந்த உலகத்தில் மாத்திரம் அல்ல மன்னனுக்குள் மாத்திரம் அல்ல மக்களுடைய மைதானத்தில் மாத்திரம் அல்ல உலகத்தில் மாத்திரம் அல்ல இந்த உலகத்திலையும் நீ கண்டிக்கப்படுவாய் அல்லா நீ செய்யாது என்பதாக அல்லா முழு முழுச்சாக இந்த மனித சமுதாயத்தை சமயம் செய்ய விடாமல் படித்துக் கொண்டே இருக்கிறான் கண்ணியமானவர்களே ஒரு ஹத்திற்கும் உள்ளாக அல்லா குரான் ஒரு இடத்துல சொல்கின்றான் நீங்கள் படைத்த ஒப்பிலாளர்கள் ஆகிய என்னை பயந்து கொங்கோ என்பதாக அல்லா எச்சரிக்கிறான் மௌத்துக்கு பயப்படுவது இரண்டாவது கண்ணியமானவர்களே மன்னனுக்கு பயப்படுவது ஒரு புறம் இருக்கட்டும் மக்களுடைய மைதானத்துக்கு பயப்படுவது ஒரு புறம் இருக்கட்டும் நாளைக்கு மக்களுடைய மைதானத்தில் நல்லவர்களுடைய கூட்டத்தில் சேருவோமா இல்ல பெற்றோர்களுடைய கூட்டத்தில் சேருவோமா எந்த அந்த பயம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஏன் நரகத்துடைய பயம் ஒரு பக்கம் இருக்கட்டும் படைத்த வற்புள்ளாளனாகிய நரகத்தை படைத்த எண்ணி பயந்து கொள்ளுங்கள் நரகமே பயப்படும் அல்லாமல் பயந்து கொண்டோ இவ்வளோ எச்சரித்தும் கூட இந்த மனிதன் பாவத்தில் மூழ்கி விடுகிறான் கண்ணியத்துக்குரிய மேலான பெரியவர்களை சோழர்களே அல்லாஹத்துக்கு அரியப்பா இதையே நான் தவிர்த்தேன் இதனை எச்சரிக்கும் உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் எங்களிடத்தில் ஒரு வேலையால் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள் எங்களுக்கு ஒரு பெருமதி மிக்க ஒரு வாகனம் இருக்கிறது இந்த வேலையாளை பிடித்து இந்த வாகனத்தை கழுவப்பா இந்த வாகனத்தை சுத்தம் செய்வது என்று அவனிடத்தில் சாமியை கொடுத்து விட்டுக் கொள்கிறோம் இப்ப இந்த வேலையால் என்ன செய்கிறான் அந்த வாகனத்தை நல்லா ஒர்க் பண்ணி முடித்ததற்கு பின்னால் நல்ல சுத்தம் செய்வதற்கு பின்னால் இந்த உள்ளத்தில் ஒரு சிந்தனை பிறக்கிறது இந்த வாகனத்தை கொஞ்சம் பேசி பார்ப்போம் என்று கண்ணியமானது அவர் சீட்டில் அமர்கிறார் ஸ்டார்ட் பண்ணுகிறார் கீரை மாற்றுகின்ற சமயத்தில் வாகனம் வேகமாக சென்று ஏதோ ஒரு சுவரில் அடிபட்டு தெளிவாகிறது பல்லறிந்து இப்ப முதலாளி வந்து பார்க்கிறாரு எச்சரிக்கிறாரு ஏசுறாரு அடிக்கிறாரு என்னென்னமோ செய்கிறாரு சரியப்பா ஒரு தடவை செஞ்சுவிட்டால் இதனுடைய பெருமை உனக்கு தெரியுமா இதனுடைய பாரம்பரியம் எனக்கு தெரியுமா எங்கெல்லாம் எச்சரித்து சரி நீ செய்துவிட்டால் கதை மன்னிப்பு உனக்கு மன்னிப்பு தருகிறேன் என்று கேட்டுக் கொண்டு ஆய மன்னித்து வேலையில் சேர்த்துக் கொள்கிறார் ஒரு காலம் சில காலம் புரிந்தோடுகிறது பின்பு அப்பதான் லட்சக்கணக்கு ரூபாய் செலவழித்து அந்த வாகனம் சரி செய்து கொண்டு வந்து வெளித்தாக்கி இருக்கிறார் திரும்ப கல்லக்கூடிய ஒரு நேரம் கல்லக்கூடிய ஒரு தேவை வருகிறது இப்ப முதலாளி அந்த வேலையாளர் கூப்பிட்டு சொல்கிறார் ஏற்கனவே நடந்தது தெரியும் தானே அவரோ எச்சரித்தேன் இவரோ எச்சரித்தேன் எனக்கு பின்னாலும் இந்த தவறு செய்யக்கூடாது என்று சொல்லி சாரியர் கையிலே கொடுத்து விட்டு போகிறார் இந்த வேலையால் அந்த கல்வி வந்துவிட்டு திரும்பவும் ஓட்ட ஆசை திறந்து அதை ஜல்வர் சீட்டில் உட்கார்கிறார் பின்னால கொண்டத்தை இடித்து வருகிறார் கண்ணியத்துக்குரிய மேலான பெரியவர்களை சகோதரர்களை தாய்மார்களே நாங்கள் ஒவ்வொருத்தரும் உள்ளத்தில் கைவிட்டு சிந்தித்து பார்ப்போம் இத்தனை ஒரு வேலையால் எங்களுடைய வாகனத்துக்கு எப்படி செய்தால் அவனும் நான் என்ன செய்தேன் ஒவ்வொருத்தரும் உள்ள கொஞ்சம் சிந்திச்சுட்டாங்க அந்த இவ்வளோ எச்சரிக்கும் இவ்வளவு மன்னிப்பு கொடுக்கும் இவ்வளவு தெரியாது என்று அந்த தாழ்வு நூலத்தை எல்லாம் அழகாக தெளிவுபடுத்தி விளங்கப்படுத்தும் கூட இவன் இந்த வேலையை செய்துவிட்டானே என்று உள்ள சில கையெழுத்து சிந்தித்து பாருங்க அந்த வேலையாளை நான் என்ன செல்வேன் என்ன மாணவர்களே படத்த வப்பில் ஆளமீன் ஒன்று ரெண்டு சில கண்ணியமானவர்களே ஒவ்வொரு தலையும் அல்ல ஏ நீ நீ சந்தோஷப்படுத்துகிறது அல்லாஹு அவர்களுடைய ஆலோசகர் மௌனமாக இருக்கிறாங்க பார்த்தார்கள் மருமகள் கத்தார் ரவி அல்லாஹு அவர்கள் அவர் அந்த கையில சின்ன பெரியனாக இருந்தால் சின்ன வாலிபர் என்ன வாதமா என்ன அவங்களோட அபிப்பிராயம் என்று கேட்ட நேரத்துல இன்னும் அப்பாஸ் ரவி அவர்கள் சொன்னார்கள் அமீரல் நான் நினைக்கிறேன் லைலத்தே கதையுடைய இரவு இருபத்தி ஏழுல தான் வரும் ஆச்சரியமடைந்தார்கள் மக்களுக்கெல்லாம் ஆச்சரியம் அபூர்வம் அடைந்தார்கள் எப்படி சொல்வீங்க எதை வச்சு செல்வீங்க ஏ உன் அமீர் மக்கள் அவர்களே மா அது ஏழிலத்தான் அது மாத்திரமல்ல அல்லாஹ் வானத்தை ஏழாக படித்திருக்கின்றான் பூமியை ஏழாக படித்திருக்கின்றான் சூரத்தை பாத்தினால வரக்கூடிய மிக விசேஷமான அந்த சூறாவில் இருக்கக்கூடிய ஆராய்ச்சிகளை ஏழாக வைத்திருக்கிறான் இப்படி அதற்கு அப்பா பிரதியாக அணிவார்கள் அடித்துக் கொண்டே போனார்கள் கடைசியாக முன் உள்ளத்துக்கும் ஒரு ஆச்சரியமான ஒரு கருத்தை சொன்னார்கள் அமீரின் அவர்களே கண்ணின் நாயகம் செல்லலாக செல்லம் அவர்கள் சொன்னார்கள் இருபத்தேழை நீங்கள் நேரத்தில் கதிர இதை தேடுங்கள் என்பதாக சொன்னார்கள் நான் தேடினேன் அமீரின் மக்களே தேடினீங்களா எப்படி தேடினீங்க நான் அந்த இன்ன அங்கள் நாமத்தில் இடத்துல قدر پہ முக்கால வயசிலே கடைசி அந்த நெல்லத்தோ கதிருடைய இரவாகிறது சூழல் அதாவது பதிவு நேரம் உரியமாகும் வரை இருக்கும் என்ற ஆயத்து இல்ல என்ற வார்த்தை இருக்கிறது இது நெல்லத்திலோ கதிருடைய இரவை குறிக்கிறது நெல்லத்திலோ கதிருடைய இரவாகிறது அதாவது சூழல் அதாவது பதிவு உதயமாகும் வரைக்கும் சுடல் உதயமாகும் வரைக்கும் இருக்கும் நான் தேடினேன் அந்த இல்ல என்ற வார்த்தை அந்த சூழாவில் இருபத்தி ஏழாவது வேதா வார்த்தையாக வருகிறது இருபத்தி ஏழாவது வார்த்தையாக வருகிறது எனவே நான் சொல்கிறேன் இருபத்தி ஏழாவது இரவுதான் எண்ணத்தில் கதிருடைய இரவு என்றார்கள் இது அப்பா ரவி கண்ணியமானவர்களே குர்வான் இதுதான் அத்துடன் குரான் மோசிதா மோசிதா என்று சொல்வது இதுதான் மோசிதா கண்ணியமானவர்களே இதே போன்ற ஒரு மோசிதா தான் கண்ணன் நாயன் செயலாளர்கள் மேராஜுடைய பயணத்தை மேற்கொண்டார்கள் மேராஜுடைய பயணம் உலகத்திலே நடு சென்டர் மக்கத்தில் முக்கரமா கருமத்தில் ஐக்கிய கண்ணியமானவர்கள் அதுதான் முழு உலகத்துக்கும் நகர் சென்டர் கண்ணன் நாயன் செயலாளர் பயணம் அவர்கள் சென்ற நேரம் இருக்கிறது மேராஜுடைய பயணம் சென்ற நேரம் இருக்கிறது நடு நீட்டி பன்னிரண்டு மணி நள்ளிரவு அதிகம் சென்டர் அது மாத்திரமில்ல கண்ணியமானவர்களே அவர்களுடைய நுட்பத்தில இருபத்தி மூணு வருட கால நிறுவனத்தில தலாவை பன்னிரண்டு பதிமூணு வருடங்களுக்கு எதிர்ப்பட்ட அந்த காலத்தில் தான் மிகராஜுடைய பயணம் நடந்தது இதுவும் சென்டர் எல்லாமே சென்டர் இந்த மிகராஜுடைய பயணத்தை அல்ல குரான்ல கூறுவதற்கு தேர்ந்தெடுத்த திதி இருக்கிற கண்ணியமானவர்களை பதினைஞ்சாவது திதி சென்டர் ஏதாவது பயணம் மேற்கொண்ட இடம் சென்சல் காலம் சென்சல் நேரம் சென்றால் அல்ல அந்த நிறைய பயணத்தை சாதிப்பதற்காக வேண்டி கூறுவதற்காக குரான தேர்ந்த தினம் பதினைந்தாவது திரு கண்ணியமானது இதுதான் குரானுடைய அற்புதம் என்கிறது சரிய சாதாரணமான விஷயம் அல்ல இது குறிப்பிட்ட விடயம் கண்ணியமானது எனவே இருபத்தேழு வந்தால் தோபா செய்கிறேன் இந்த நேரம் மட்டுமா எங்களுடைய தோபா எப்படி இருக்குது ஏழு வந்தா என்ன செய்வோம் ரெண்டே முக்கால் பிரமாண்டமான போர் விளம்பரப்படுத்தப்பட்டிருக்கும் ரெண்டே முக்கால் நெருங்கி மூணரை வரைக்கும் தோபா அது வரைக்கும் தொழுகை இல்லை வெளியே ஆங்காங்கே பேசிக் கொண்டிருப்பார்கள் அந்த தமிழர் கட்சியிலிருந்து வேலை செய்து கொண்டிருப்பார்கள் அந்த நேரம் மாத்திரம் வந்துவிட்டால் சொல்லிக் கொள்வார்கள் லைட் எல்லாம் பண்ணப்படும் இமாமர்கள் சௌபா சொல்லிக் கொடுப்பார்கள் ஆமீன் ஆமீன் என்று சொல்வார்கள் ஆனால் நிறைய பேர் சுகவு செல்வ இல்லாம இருந்து சென்று விடுவார்கள் இது சௌபாவா கண்ணியமானவர்கள் அங்கு வந்திருக்கக்கூடிய நல்ல செழிப்புகள்ல நாலஞ்சு பேர் காணாமல் போயிருக்கும் இது சௌபாவா இன்னும் கண்ணை பற்றி கொண்டு லைட் ஓ பண்ணிட்டு கண்ணீர் வலித்து வலிக்கிறாங்களா எந்த பாவங்களை மன்னிக்கிறாங்களா ஆனால் பெருநாளுக்கு சித்தினால இன்று இந்த பாவங்களை நாம் செய்வோம் என்ற திட்டத்தோடு உருத்தாந்து கொண்டிருக்கின்றோம் இது தௌபாவா கண்ணியமானவர்கள் யாரையோடு விளையாடுகிறோம் யாருக்கு நாங்கள் யாரை ஏமாற்றுகிறோம் கண்ணியமானது இந்த சௌபாவை அல்ல எதிர்பார்க்கல்ல இந்த சௌபாவை அல்ல என்ற எதிர்பார்க்கல்ல உண்மையான தௌபா உண்மையான தௌபா செய்ய வேண்டும் அப்படிப்பட்ட தௌபாவை தான் படத்தரப்புள்ள நீ விதத்தில் எதிர்பார்க்கிறான் அப்படிப்பட்ட தௌபாவை செய்வோம் என்று சொன்னால் அல்லா செய்கின்றான் அந்த பாவங்கள் எல்லாம் அல்லா நன்மைகளாக மாற்றிடுவான் இது மகத்திரத்துக்கல்ல அல்லாவுடைய பாவ மன்னிப்புக்கு வைத்திருக்கக்கூடிய சக்தி கண்ணியமானவர்களே மாயத்திலும் காலம் இல்லாததை அல்லா குழந்தை சொல்றான் நாங்கள் பேசக்கூடிய நீங்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் பதிவு செய்யப்படுகிறது நீங்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு போதும் பதிவு செய்யப்படுகிறது தூபா இன்னும் வஜகத்தி சகிபத்தி இஸ்திரபாரன் கசீரா நபிகள் நாயம் செல்லாதவர்கள் அவர்கள் சொன்னார்கள் ஒரு மனிதனுக்கு சுப சேர்ப்பனம் உண்டாவதாக அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா யாருடைய சேலத்தில் யாருடைய சேலத்தில் அதிகமாக அத்தருள்ளா என்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த அதிகாரிக்கு சுப சேர்ப்பனம் உண்டாவதாக என்றார்கள் கண்ணன் நாயகன் செல்லலாக செல்லன் எண்ணத்துக்குரிய மேலான பெரியவர்களை சோழர்களே கல்வி நாயகம் தமிழ் செல்லும் அவர்கள் இந்த நாட்களை பற்றி சொல்லுகிற சமயத்தில் அஹ்மது குழந்தத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அது ஆமீர் ரவி அல்லாஹ் அவர்கள் செய்கிறார்கள் ஒவ்வொரு நாளும் மனிதனை பார்த்து பேசுகின்றதான் ஒவ்வொரு நாளும் மனிதனை பேசுகின்றதான் எதுல ஆதம் லைசமின் அமல் யோமின் இல்லா வகிஷ்டம் அழகு ஏ மனிதா நீ செய்ய நீ செய்கின்ற ஒவ்வொரு நாளில் செய்கின்ற அமல்கள் இருக்கிறது அந்த அமல்கள் வெளியிடப்படுகிறது பதிவு செய்யப்படுகிறது பதிவு செய்து அந்த நாளில் முடிகின்ற சமயத்தில் அந்த சட்டேலே நான்காக மதிக்கப்பட்டு திருத்தப்பட்டு அதற்கு தீர்த்து வைக்கப்படுகிறது அந்த பட்டேலுக்கு அந்த நாளில் செல்ல அமல்கள் செல்ல அந்த பட்டோலை மதிக்கப்பட்டு அதற்கு தீர்ந்து வைக்கப்படுகிறது முஜாஹித் ரஹமத்துல்லாஹி அழகி அவர்கள் இந்த அதிசை இன்னொரு அதிசை தெளிவாக சொல்கிறார்கள் அவர்கள் சொல்கிறார்கள் எதன ஆதான் ஒவ்வொரு நாளிலும் செல்கின்றதாம் மனிதனை பார்த்து சொல்கின்றான் ஏ ஆதமுடைய மகனே நீ தகழ்த்து அழைக்கலாம் இன்று நான் உன்னிடத்தில் வந்திருக்கிறேன் இன்று நான் உன்னிடத்தில் வந்திருக்கிறேன் வளன் அருகே இழைக்க இலா யோமியா கிராமத்து நாளில் வந்தாலும் வறுமையை தவிர நான் நாளாக திரும்ப ஒரு வரமாட்டேன் காரியத்தினால் வந்தாலும் வறுமை தவிர நான் நானால் இருந்தாலும் திரும்பி வரமாட்டேன் எனவே தன் பொருள் மாறா தீங்க எனவே நீ எனக்குள்ள எதை செய்யப் போகிறாய் என்று முடிவெடுக்க வேண்டிய பொறுப்பா உன் கையில் இருக்கிறது நீ என்னை எப்படி கையாளப் போகிறாய் நீ எப்படி என்னை பயன்படுத்தப் போகிறாய் நீ எப்படி என்னை அமல்களால் கொள்ளல் நடிக்கப் போகிறாயா அல்லது பாவங்களை கொண்டு உன்னுடைய பட்டுவலையை நிறைய நினைக்கப் போகிறாயா முடிவெடுக்க வேண்டிய பொறுப்பால் உன் கைவசம் இருக்கிறது என்பதாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனிதனை பார்த்தும் சொல்கிறதாம் கலா அந்த நாள் முடிகின்ற சமயத்தில் முடிகின்ற சமயத்தில் அந்த நாளில் செல்லும் அந்த கட்டளை தீர்க்கப்படுகிறது இன்னும் அலைவு அதற்கு தீர்த்து வைக்கப்படுகிறது தெரிவித்து சொன்னார்கள் அந்த திருப்பி வலிக்கப்பட்டு தீ வைக்கப்பட்ட அந்த பட்டோலை உலகத்தில் யாரும் அவிழ்க்க முடியாது யாருக்கும் திறந்து பார்க்க முடியாது அதை முதலானது அவிழ்ப்பவன் யார் தெரியுமா அதை முதலானது ஓட்டம் பண்ணவன் யார் தெரியுமா அதை முதலானது مطلب میزان کے மனிதர்கள் எல்லாம் அல்லோட பல்லிழக்கிறக்கூடிய அந்த பயங்கரமான மசூரிய மைதானத்தில் வைத்து சரஸ்வத்தியால அவனுக்கு முன்னால் நீர்த்தாட்டப்பட்டு என்னுடைய தகப்பனுடைய பேரை சொல்லி இவருடைய பேரை சொல்லி நீச்சாட்டி முதலாவது அதனை பிரித்து வாசிப்பவன் படைத்த வத்தியாளனின் என்றார்கள் கண்ணன் நாயகம் செல்லலாம் செல்லம் கொஞ்சம் சிந்தித்து பாருங்க முன்னால் இருப்பது அல்ல பக்கத்தில் இருப்பது நீதான் காசு அல்லாவுக்கு முன்னால் முன்னால் நிறுத்தப்பட்டு நீளம் தாக்கு முன்னால் வைக்கப்பட்டு சக்கத்தில் இருப்பது எங்களுடைய இரண்டு புஜங்களுக்கும் பொறுப்பான வழக்கவார்கள் முன்னால் மல்ல கோடிகளும் எங்களுடைய முடிவு என்ன என்று எதிர்பார்க்கக்கூடிய தருணத்தில் வலது பக்கத்தில் பெருக்கம் இடது பக்கத்தில் நடனம் இந்த கட்டத்தில் அந்த நாளையுடைய பட்டோரையை முதலாவது பிரிப்பான் அல்லா என்றார்கள் கண்ணன் நாயன் செல்லலாறு செல்லம் பிரிப்பான் ஏமந்தா இந்த தினம் இந்த நாள் இச்செல்லாம் திகழ் இந்த காலத்தில் பணியில் செய்வதாக பணி செய்யப்பட்டிருக்கிறது மனிதா என்ன பணியில் செல்ல போகிறாள் என்று அல்லா பேசக்கூடிய நேரத்தில் குரானும் செல்கிறது கண்ணியமானது அடிக்கடி நாங்களும் பேசுவோம் அந்த மனிதன் அந்த பக்கத்தில் பார்வை செலுத்துவான் யாரும் இருக்க மாட்டார்கள் பார்ப்பான் நான் திருவல்ல ரத்து எனக்கு தெரியாதியா சத்தியமாக சொல்கிறேன் நான் திருவல்ல ரத்து என்று நிராகரிப்பான் இங்க அல்லாவோட விளையாடி விளையாடி கண்ணியமானவர்களே மக்களை ஏமாற்றி ஏமாற்றி பெண் சொல்லி சொல்லி சொல்லி அங்க அல்லாவையும் ஏமாற்ற பார்ப்பார்கள் திடீரென்று கீழிருந்து சத்தம் வரும் அங்க இங்க பார்த்து கீழே பார்ப்பான் அவனுடைய தொழில் பேச ஆரம்பிக்கும் இந்த பாலத்தை இவன் செய்தான் உதாரணமாக விபச்சாரம் செய்திருந்தான் என்று சொன்னால் அந்த செடை செல்லுமான் யாழ்லா இந்த கேள்வி மோசமான தீர்வுகளை என்னை பயன்படுத்தி செய்தால் கல்வி சொல்லுமாம் யாழ்லா அந்த மோசமான தீர்வுகள் கெட்ட காட்சியை என்ற கண்ணால பார்த்துக் கொண்டிருந்தேன் கண்ணியமான கல்வி சொல்லுமா அதை நான் சொத்தேன் தலையிலேன் இறுதியாக மர்மஸ்தானம் சொல்லுமான் இந்த தீய செயலை இந்த கெட்ட செயலை என்னை பயன்படுத்தியவன் செய்தான் ரப்பு வலது பக்கத்தில் இருக்கக்கூடிய மலக்கு சொல்லுவாங்க அந்த மோசமான காட்சியை எந்த கண்ணால பார்த்துக் கொண்டிருந்தீங்களா வலது பக்கத்தில் உள்ள மலக்கு சொல்லுவாங்களா ஒரு இடத்துல ஒப்படைத்திருக்கக்கூடிய அந்த சக்தியை இந்த காலத்தை பதிவு செய்திருக்கிறேன் ரப்பு என்று அந்த மலக்கு செல்வார் கண்ணியமானது கொஞ்சம் தீவித்து பாருங்க யாருக்கு கண்ணியமானவர்களே யாருக்கு தப்ப முடியும் உலகத்தில் என்று சொன்னால் உதாரணத்துக்கு ஒரு செலுத்து நாங்கள் துரோகம் செய்தோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் யாருக்காவது துரோகம் செய்திருக்கோம் அவருடைய கண் படாமலே உலகத்தில் வாழ்ந்து கொடுத்தார்கள் நாங்கள் போகக்கூடிய குடும்பத்துக்கு போகாமல் இருக்கலாம் அவர் வைத்திருக்கக்கூடிய கடல் செலவுக்கு போகாமல் இருக்கலாம் அவர் வந்து போகக்கூடிய குடும்பங்களுக்கு போகாமல் இருக்கலாம் அவர் வருகின்ற பாதையில் செல்லாமல் வேறு பாதை மாற்றி போய் மௌத்து வரைக்கும் தீண்டு வாழ்ந்து விடலாம் ஆனால் படைத்த வத்துக்கு மாற்றம் செய்வோம் என்று சொன்னால் படைத்தவற்றுக்கு மோசடி செய்வோம் என்று சொன்னால் அங்கு அறிய முடியாத தெரியுமானார்களே ரத்துக்கு முன்னால நீண்டே தான் ஆக வேண்டும் இது ஒரு நாள் பத்தோல இதே பாவத்தை தடவை செஞ்சிருந்தா சரத்து போதெல்லாம் சாராயம் பட்டி கூது கொலா பாவம் ஏமாத்து கோல் அடுத்தவர்களை பற்றி கம் பேசுறது அடுத்தவர்களை ஊர்வலால் கலையிறது வட்டி சாப்பிடுறது இதெல்லாம் பள்ளியப்பட்டிருந்தால் இந்த மனிதனுடைய நிலைமை என்ன கண்ணியமானவர்கள் பெண்ணார்கள் கண்மணி நாயை தமிழாளர் கல்லன் கடைசியாக இப்படிப்பட்ட மனிதனை பார்த்து நிற்க பார்த்து அல்ல பெண்ணார்கள் கண்மணி நாயை தமிழாளர் கல்லன் பழம்புறவாக இறங்கிட்டு ஐநூறு கலன் கண்ணன் நாயன் சொன்னார்கள் அந்த அல்லாமல் அந்த பாவியை அல்லா ஒரு கோப பார்வை கொண்டு பார்ப்பான் அவருடைய பவர் எப்படி தெரியுமா முகத்தில் உள்ள சதிகள் அப்படியே கவிதை கீழே விழுந்து விட என்றார்கள் கண்ணன் நாயகம் செல்லல்லா அவர்கள் செல்லம் இது அல்லாவுடைய பார்வை தெரிஞ்சினார்களே நான் சொல்ல வருகின்ற விடயம் என்னன்னு சொன்னா செலுத்தக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் பதிவு செய்யப்படுகிறது கண்ணியமானவர்களே இதற்குரிய மூச்சு பதிவு செய்யப்படுகிறது யாருக்கு தப்பேதும் யாருக்கு தப்பேதும் கண்ணியமானதை கொஞ்சம் சிந்தித்து பாருங்க உங்க இருக்கிறேன் உள்ளத்தில் கையை வைத்து கொஞ்சம் சிந்திங்க நான் எத்தனை காலங்களை கடத்திவிட்டேன் அத்தனை காலங்களுடைய அத்தனை நாட்களுடைய அமல்கள் என்னென்ன அமல் செய்திருக்கின்றேன் அல்லாவுக்கு பொருத்தமான அமல் செய்திருக்கிறேனா அல்லாவுக்கு மோசமான அமல்கள் செய்திருக்கிறேனா கொஞ்சம் உள்ளத்தில் சிந்தித்துத்தானே கண்ணியமானவர்களே இப்படி எல்லாம் செய்திருத்தால் பிரச்சனையில் அறியாமே இவர்களை பார்த்துத்தான் நல்லா சொல்றானே மனிதா நான் மதுரத்தில வாழ்வை திறந்து வைத்திருக்கிறேன் அறியாமே ஒவ்வொரு நாளும் அதிவானத்துக்கு பிறகு அல்லா கேட்கிறான் மனிதா என்னிடத்தில் சோபா செய் மனிதா நான் செய்த பதிவு செய்யப்பட்டு என்னிடத்துல ஒப்படைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பத்தோலையையும் நான் நீ உண்மையான சோபா செய்தால் அந்த பத்தோலையிலேயே விபத்தினுள்ளாக செய்ய ஆசியும் ஹசனால் அல்லா சொல்றான் யார் உண்மையான சோபா செய்வாங்களோ அவனுடைய பாவங்களை நான் நன்மைகளாக மாற்றி விடுவேன் என்பதாக அல்லாஹ் வாக்களிக்கிறான் கண்ணியமானது இது கால வரைக்கும் தப்பு செய்துவிட்டோம் பிரச்சனை கிடையாது உண்மையாக உணர்ந்து தண்ணீர் படித்து சரித்திரம் அடைந்து சமீபப்பட்டு ரத்தத்தில் செய்யண்டியாளா என்ன மன்னிச்சிக்கோ என்று கேட்டா அறுபது வருடம் வாழ்ந்திருந்தாலும் பிரச்சனையில கண்ணியமானது ஆறு தினங்களை பயன்படுத்தி சௌதா செய்வோம் என்று சொன்னால் அறுபது வருட தீமைகளையும் அல்ல அறுபது வருட நன்மைகளாக மாற்றி எழுதக்கூடியவன் அந்த அளவுக்கு அல்ல இறக்கம் வாய்ந்தவன் மன்னிப்பாளன் கண்ணியமானவர்களே எனவே இதைத்தான் மன்னிப்பாளன் இதைத்தான் அல்லா சகாமத்தாலா ரமலானுடைய இரண்டாவது எழுத்து மீன் குறிப்பிடுவது மூன்றாவது எழுத்து வாதி ஜமான் உள்ளோம் யாரு நீங்க பட்ட அடைந்து ரஹ்மத்துக்கு சொந்தக்காரர்களாக மாறி இரண்டாவது பட்ட அடைந்து மகத்துவத்துக்கு சொந்தக்காரர்களாக ஆகி மூன்றாவது பத்துல காலம் எடுத்து வைத்தார்களோ இவர்களுக்கு அல்ல இந்த மாதத்தில் எத்தனை லட்சக்கணக்கான பேர்களுக்கு நல்ல விடுதலை அளித்தான் என்று காட்டு பொறுப்படுத்திருக்கிறானோ அப்படிப்பட்ட அந்த நல்ல விடுதலை கூட்டத்தில் இவர் சேர்ந்துடுவார் வனமுள்ள அல்லாவுடைய பொறுப்பில் ஆறுகிறார் என்பதால் ரமதானுடைய வார்த்தை நரகத்தை மூன்றாவதற்கு வாது கொடுக்கிறது நரகம் சர்வ சாதாரணமான கண்ணியமானவர்களே பயங்கரமான படைப்பு சாதாரணமானது இல்ல பின்னால் எல்லாம் நேர்ந்தது என்ன பழைய குபாபத்தில் வந்திருக்கிறீர்கள் உங்களுடைய மீது நரம்பெல்லாம் மாறி இருக்கிறது ஒரு பழைய தோற்றத்தில் வந்திருக்கிறீர்கள் ஜிப்ரீலே என்ன காரணம் என்று கண்ணன் நாயகம் சல்லாஹ் செல்லம் அவர்களுக்கு பேச்சை நேரத்துல சொன்னார்கள் திடீர் அலிஸ்லாம் அவர்கள் யாருக்கும் அல்லா அல்லா நடுவத்தில் நூற்றம்பது கட்டளையிட்டால் ஜகலியாக்கள் ஆக்ரோஷத்துடன் சத்தம் போட்டவர்களாக நடுவத்தை தீர்மூட்ட ஆரம்பித்தார்கள் ஓர் ஆயிரம் வருடம் தீர்மூட்டப்பட்டது அது எரிந்து எரிந்து எரிந்து தெய்வமாக மாறிவிட்டது நாயகமே அவே அல்லாவுடைய ஏதல் மிக்கல்ல அல்லாவுடைய ஏதல் மிக்கல்ல பின்னர் கட்டளை ஈடுபட்டது இன்னும் ஓர் ஆயிரம் வருடங்கள் ஜமானியாக்கள் நோக்கினார்கள் அது எரிந்து எரிந்து செலீனமாக மாறிவிட்டது அதோடு மிக்கல்ல இன்னும் நூற்றும்படி கட்டளையிட்டால் இன்னும் ஓராயிரம் வருடம் மொத்தம் மூவாயிரம் வருடங்கள் நரகம் மூட்டப்பட்டது இப்ப அது எரிந்து எரிந்து எரிந்து நாயகமே கரீரமாக துவானிக்கு எரிந்து கொண்டிருக்கிறது வருகிறார்கள் அது திடீர் அலிஸ்லாம் அவர்கள் கண்ணில் நாயன் சல்லா அலிஸ்லாம் அவர்களை பார்த்து கண்ணியத்துக்குரிய மேலான பிரிவுகளை தேவைகளை உலகத்தினர் அதாவது இருப்பு என்று சொன்னால் இருப்பு சட்டத்தை என்று சொன்னால் காணி போய்விட்டது என்று சொன்னால் நெருப்பை கொளுத்தி வெளிச்சம் பெறுகிறோம் நெருப்பை கொளுத்தி ஒளியை பெறுகிறோம் நரகத்திலே நெருப்பு நெருப்பாக இருக்கும் ஆனாலும் இருப்பு ஈராக இருக்கும் அல்லத்தி தப்பன் அல்லது அப்பிதா சொன்னால் அல்லாஹ் மகாணத்தால குரான சொல்கிறான் உலகத்திலே வைத்திருக்கிறது அது பத்த மாத்திரத்து சோழன் மாத்திரம் தான் இருக்கும் மன்னன் நோக்கி அல்லது பெற்றோரை நோக்கி உலகத்தில் யாராவது கொடுக்கிறார் அவனுடைய தோலை மாத்திரம் தான் அது இருக்கும் நரகம் எடுத்திருக்கிறது அது பத்த மாத்திரத்தில் ஆட்டை தாக்கும் என்றால் அல்லாவுக்கு மகாநாட்டாரா சொல்லி காட்டுகின்றான் அவ்வளோ பொது மிஷம் கொண்டது கண்ணியமானது நரக நெருப்பு எங்களால் தாங்க முடியாது நபிசல்லாசமார்கள் பார்த்து வருகிறார்கள் பார்த்து சொன்னார்கள் ஜிபிரிசமார்களை பார்த்து சொன்னார்கள் எனக்கு கொஞ்சம் நரகத்தை பற்றி கொஞ்சம் தெளிவுபடுத்துங்க கொஞ்சம் வருங்க என்று சொன்ன நேரத்தில் அவர்கள் ஜிபிரியில் அலிஸ்லாமார்கள் நரகத்தை பார்த்து வர்ணித்தார்கள் அன்ன தொடர்பின் தியாபிய கொப்பார் ஒழித்த கைநத்தமா அருள் கூறுகும் பெரிய அன்பின் சித்தத்தை அருள் பெரிய ஜிபிரியில் நரகவாசிகளுக்கு போடுகின்ற ஆணை இருக்கிறது நெருப்பினாலான ஆடை அவருடைய ஒரே ஒரு ஆடையை எதிர்த்து இந்த வானத்தில தொழிலப்பட்டால் அந்த தொழிற்ச சட்டத்தின் காரணமாக அந்த ஆணையிலிருந்து வரக்கூடிய பூச்சின் காரணமாக உலகமும் செத்து மதிந்து சாண்டலாகிவிடும் யாருக்கும் அல்ல لو أن خادما من خزنة جهنم لدرج إلى أهل الدنيا لمات من في الأرض كلهم جميعا من نتيجه ومن سبح وجهه என்றார்கள் சொன்னார்கள் நரகத்துக்கு பொறுப்பு காட்டப்பட்டிருக்கக்கூடிய நரகவாரின் ஜபானியாக்கள் நரகவான்களை வேதனை செய்வதற்காக வேண்டி அல்லாவினால் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த மலக்குமார்கள் ஒருத்தர் தப்பி தவறி சும்மா தலைய வானத்திலிருந்து நரகத்திலிருந்து இந்த உலகத்தை பார்த்து தலையை நீட்டினால் அதிலிருந்து வரக்கூடிய தீர்ப்பின் காரணமாகவும் அதன் அவர்களின் மொழியிலிருந்து வரக்கூடிய நாட்டத்தின் காரணமாகவும் நதீசின் காரணமாகவும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை ஜீவராசிகளும் செத்து மடிந்த சாம்பலாகிறோம் யாரத்தில் அவர்கள் அவர்களை பார்த்து சொன்னார்களாக அல்லா நரகத்தில் இருக்கிறதே தங்கி நரகவாதிகளே வேலையை செய்வதற்காக வேண்டி விளங்குவதற்காக வேண்டி தயார் செய்யப்பட்டிருக்கக்கூடிய தங்கிலி இருக்கிறது இந்த தங்கி எப்படிப்பட்டது தெரியுமா இந்த தங்கிலியை பற்றி அல்லா குவான் ஒரு இடத்துல சொல்கின்றான் அதாவது அல்லா நரகவாதிகள் நரகத்துக்கும் சேர்க்கவாதிகள் சேர்க்கத்துக்கும் தீர்ப்பளித்ததற்கு பின்னால் நரகவாதிகள் அங்கும் இங்கும் மத்திய மைதானத்தில் வைத்து தலை பெருக்க ஓடிக்கொண்டிருப்பார்கள் அந்த ஒரு வருமான் இதன் ஓடியது போதும் இதனை பிரித்து விளங்குங்கள் ثم في سلسلة يرعها سبعون ذراعا فاسلكوا இதனை பிரியுங்கள் பிரித்து விளங்குங்கள் இதனை இழுத்துக் கொண்டு ஒரு நரகத்தில் தூக்கியுங்கள் இன்னு அப்பாஸ் ரவியோ அவர்கள் தப்பி செய்கிறார்கள் இந்த உலகத்தில போதியம் விலங்கு இல்ல நாளைக்கு நரகத்தில போடப்படக்கூடிய விலங்கு எப்படி தெரியுமா வாயுக்கால புகுத்தப்பட்டு பிரி துவாரத்தினால் அது எடுக்கப்பட்டு அப்படியே மூழ்கி கட்டப்படும் இதுதான் நரகத்தில போடக்கூடிய விலங்கு இப்படித்தான் விலங்கு சகோதரர்கள் இந்த விலங்குல அந்த விலங்கு என்று சொன்னால் சங்கிலி என்று சொன்னால் கண்ணியமானது அது பல வச்சங்களை கொண்டது அதனுடைய ஒரே ஒரு வட்டத்தில் முழு உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மலைகளையும் ஒன்று சேர்த்து அந்த மலைகளுக்கு மேலால் இந்த ஒரே ஒரு கொத்தி தங்கி கொத்தியை வைத்தால் அப்படியே அந்த அதனுடைய பானத்தை தாங்க முடியாமல் அதனுடைய தூக்கை தாங்க முடியாமல் மலைகள் எல்லாம் அப்படியே பூமியோடு சங்கமாக இருந்தும் யாரும் சூழல்லா என்றார்கள் அவர் திடீர் அவர்கள் กัน கண்ணில் நாயன் தமிழாளித்தலம் அவர்களுக்கு தாங்கள் இது அல்ல ஜிபிரியிலே போரும் ஜிபிரியிலே நிறுத்துங்க எனக்கு பின்னால் சொல்லாதீங்க எங்கள் கண்ணில் நாயன் தமிழாளித்தலம் எனக்கு பின்னால் சொன்னால் என்னால் தாங்க முடியாது ஜிபிரியிலே நிறுத்துங்கள் என்று சொன்னதற்கு பின்னால் ரெண்டு பேருக்கு மத்தியில் ஒரு அமைதி வருகிறது கண்ணியமானவர்களே கொஞ்ச நேரத்துக்கு பின்னால் கண்ணில் நாயன் தமிழாளித்தலம் தமிழன் தூக்கி பார்க்கிறார்கள் அதை ஜிபிரியில் அறிவிக்கலாம் அவர்களுடைய கண்களில் இருந்து தானும் தாரியா வழியாக கவிழ் வெளியில் கொண்டிருக்கிறது மா இமுத்தீக் ஏ நீங்களுமா அழுகிறீர்கள் நீங்கள் ஏன் அழுகிறீர்கள் முழு ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் நடிகர்களுக்கும் சட்டப்படி அழகான முறையில் எந்தெந்த மாற்றமும் இல்லாமல் முடித்திரி இல்லாமல் நூற்றுக்கு நூறு சரியாக ஒளியை கொண்டு சென்று சேர்த்த மலக்கில்லையா நீங்க முன் மாணவர்களுக்கு நீங்கள் இல்லா தலைவர் நீங்கள் ஏன் அழுகிறீர்கள் என்று கண்ணன் நாயகம் தலைவராக செல்லம் அவர் அவர்கள் கிடைத்த மாத்திரத்தில் சொன்னார்கள் திகிரி அழைக்கலாம் நான் எப்படி அழாமல் இருக்க வேண்டும் நான் எப்படி அழாமல் இருக்கிறது நான் அலுவலுக்கு மிகவும் தகுதி வாய்ந்தவன் எந்த அந்தத்தில் இருந்தவன் இல்லையா சொல்தான் சொல்தான் ஒரு அந்தத்தில் இருந்தான் அவன் அல்லா எதிர்ப்பட்ட சொல்தானாக ரஜீனாக மாற்ற இல்லையா எந்த அந்தத்தில் இருந்தவர்கள் தான் மாரூத் மாரூத் என்று சொல்லக்கூடிய மலக்குமார்கள் அவர்களுடைய கடைசி முடிவை ரத்து மாற்றல்லையா எந்த முடியும் கடைசி முடிவில் நான் சொர்க்கவாதியா இறந்தவாதியா என்று தெரியாமல் இருக்கும்போது நான் எப்படி அழாமல் இருக்கிறது என்பதாக சொன்னது யாரும் இல்லை அதற்கு அழைத்து அழைத்து செலாத்திருக்கலாம் அண்ணன் நாயை தமிழகம் இதை சேர்த்து ரெண்டு பேரும் அழ ஆரம்பித்தார்கள் அழுகிறார்கள் அழுகிறார்கள் அழுகிறார்கள் நீண்ட நேரம் அழுகிறார்கள் கண்ணியமானவர்களே வானத்திலிருந்து அசதியின் சத்தம் வருகிறது ஐயா சிவனின் வாயா முகம்மது அவர்களே முகமது நபி உங்கள் ரெண்டு பேரையும் நாம் நம்பிக்கை விட்டோம் பாதுகாத்து விட்டோம் உங்களுடைய அன்பையை நிறுத்துங்கள் என்று அந்த அசதியின் சட்டம் வந்ததற்கு பின்னால் தான் அந்த அதிபை நிராசக்கூடிய ராவி எழுதுகிறார் ஒரு சிறிய குழந்தை தேடி தேம்பி அழுதலை நிறுத்தினால் எப்படி நிறுத்துமோ அதே தோன்றி அது கண்மணி நாயகம் சொல்லாசனார்கள் ஜெமில் அலிஸ்லாம் அவர்களும் அழுதையை நிறுத்தினார்கள் என்பதாக பதிவு செய்திருக்கிறார்கள் ஜமீனுக்குரிய மேலான பெரியவர்களே சோதரர்களே தாய்மார்களே அப்படிப்பட்ட நாமல் தான் அந்த நரகமாக இருக்கிறது சர்வ சாதாரணமானது அல்ல அது சாதாரணமான விஷயம் அல்ல அதாவது அவருடைய சாதாரண வேலையை பற்றி எழுதுகின்ற சமயத்தில் ஹதீஸ்ல வருவது பெரியமான திருமணியில பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அது மனிதன் ஐம்பது கிராமத்துடைய எதற்கு தெரியும் அல்லா குரான்ல சொல்கின்றான் ஐம்பது நாயிரம் வருடம் கொண்டது ஐம்பது நாயிரம் வருடம் கொண்டதுதான் கிராமத்துடைய நாள் அந்த நாளில் அல்லாஹால அந்த ஐம்பது நாயிரம் வருடம் கொண்ட அந்த நாளையில் ஒரு சொத்து தண்ணீரும் கிடைக்காது ஒரு கவலை சாப்பாடும் கிடைக்காது அல்லா என்று இளைஞர் அல்ல எங்கும் ஏறித்தும் பார்க்க மாட்டான் இந்த நேற்றுக்காரில ஐம்பது ஆயிரம் வருடம் எவ்வளவு பெரிய தாகம் வரும் எவ்வளவு பெரிய பசியா இருக்கிற கண்ணியமானது இதை வர்ணிக்க முடியுமா சிறிய பிரயாணத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் நாங்கள் உதாரணத்துக்கு இன்றைய நாட்டிலிருந்து கல்வியிலிருந்து கொழும்புக்கு போவதென்றா எவ்வளவு பெரிய ஏற்பாடு குடிக்கிறதுக்கு தண்ணீர் சாப்பிடுறதுக்கு சாப்பாடு கழிக்கிறதுக்கு அந்த மூணு மணித்தியால நாங்கள் மனுஷியா பிரயாணத்தை தாங்க முடியாது ஏதாவது வாயில் நனைக்க வேண்டும் என்ற நிறுத்தந்துக்குள்ளாக்கப்பட்டவர்கள் தான் நாங்கள் அந்த மஸ்தேரிய மைதானம் ஐம்பது நாயிரம் கொண்ட வருடம் அந்த ஐம்பது நாயிரம் கொண்ட வருடத்தில் கண்ணியமானது ஒரு சொத்து தண்ணியும் ஒரு கவலை சாப்பாடும் இல்லை என்றால் இதனுடைய நிலைமை பிடிக்கும் இப்ப அல்லா இந்த ஐம்பது ஐம்பதனாயிரம் வருடங்களுக்கு பின்னால் நரகவாதி என்றால் நரகத்துக்கும் சொர்க்கவாதி என்றால் சொர்க்கத்துக்கு உதவி செய்வான் நரகத்துக்கு போனதற்கு பின்னால கண்ணிய மாணவர்களே அந்த ஐம்பது நாயிரம் வருட தண்ணீர் சாதம் எப்படிக்கும் உதாரணத்துக்கு அந்த நெருப்புல போட்டதற்கு பின்னால எரிந்த வயிற்றோடு அந்த நரக நெருப்பும் பத்தோடு இமாம் கர்வாதி கேட்கிறார்கள் சக்தரிக்கு புத்தகம் மின் சுத்தத்தில் மின் சுத்தத்தில் ஏற்கனவே அந்த ஐம்பது நாள் வருஷ பாகம் அந்த மேல எரிகின்ற அந்த நெருப்புல நரக நெருப்பும் பட்டால் இதனுடைய நிலைமை எத்திரிக்கும் நிலைமை உதாரணத்துக்கு அதற்கு ஏற்பாடு ஒரு அதுக்கு மேல அந்த ஆண் போகாம மூடி அது அந்த மூடிய அந்த மாத்திரத்துடைய அந்த சக்தியை மூடிய நேரத்தா திறப்போம் ஏன் ஆதி கொஞ்சம் படுவதற்கா வேண்டி சக்தி தவறி அந்த மூடி பூர்ணமாக திறப்பட்டா அந்த சாத்திரத்தில் வரக்கூடிய ஆதி மூன்று கழித்தாப்பிலே மூன்று வந்து வைத்து மூன்று பத்து நிமிஷம் வேதனை மறதியாக சும்மா தலையை போட்டு தொடர்ந்து பார்த்தா மறதியாக திறப்பார்கள் சில திறந்திருக்கிறார்கள் பார்த்திருக்கிறோம் திறந்த மாத்திரத்தில் ஆதி அடித்து மூன்று அப்படியே மூன்று அப்படியே திரும்பி வந்துவிடும் பத்து நிமிஷம் சூடான பெசல் குக்கரில் ஆணிய தாங்க முடியலண்டா மூவாயிரம் வருடம் கொதிக்கப்பட்ட அதாவது நேற்று நிறுத்தப்பட்ட அந்த நரம நிறுத்தத்திற்கு கண்ணியமானது இன்னும் சாக மறிக்கும் தண்ணீர் கேட்பார்கள் தண்ணீர் கேட்டு கவிழ்வார்கள் ஆயிரம் வருடங்களுக்கு பின்னால் எனக்கு தண்ணீர் கொடுக்கப்படும் அந்த தண்ணீரை சொன்னார்கள் கண்மணியாக செல்லவார்கள் குறிப்பதற்காக வேண்டி மூலிக்கு கிட்ட கொண்டு போவான் எதையும் அவங்க முகத்தில் இருக்கக்கூடிய சொல்லிகள் اپنے قلم کے پاس پریم کل சொன்னார்கள் கல்வி நாயக்கல்லாருக்கலாம் அந்த தண்ணீரை எடுத்து அவருடைய தலையில் போட்டப்படு அந்த முழு உடம்பு இருக்கக்கூடிய தலை அப்படியே கலந்து வந்து அழகாக வர்ணித்தார்கள் கண்ணன் நியாயம் தலைவா சொன்னால் நரகத்துல பார்த்துட்டு வந்து வர்ணித்தார்கள் கலந்தை காலுக்கு முழு தலையும் வந்து அப்படி புதனில் தொங்குற மாதிரி கீழ் நோக்கி தொங்குவான் சொல்லிட்டுக்குரிய மேலான பிரிவுகளை சகோதரர்களை தாய்மார்களே மா உன் ஹலீம் என்று சொல்லக்கூடிய அந்த நரகத்துடைய தன்மையுடைய தன்மை தான் லேசான விஷயம் இல்லை எனவே அல்லா சொல்கின்றான் அந்த நெருப்பை உன்னால் தாங்க முடியாது அறியாமே அந்த நரகத்துக்கு தகுந்த இல்லையா அறியாமே நரகத்தை படைத்தது நான் செய்தானுக்கு உங்களுக்கு சொருக்கத்தை படைத்தது உனக்கு அறியாமே நீ பாவம் செய்து நரகத்தை சம்பாதித்து விடாது அந்த நரகத்தை உன்னால் தாங்க முடியாது அறியாமே இதோ பத்து நாள் உனக்கு தந்திருக்கிறேன் இந்த நீடத்தில் நடந்து உனக்கு நரகத்தை தர காத்துக் கொண்டிருக்கின்றேன் என்று குறிக்கக்கூடிய அந்த இருப்பின் மூன்றாவது இருப்பின் வாது பெருமானே இது நரக விடுதலை குறிக்கிறது நீ நாலாவது அது உன் பத்தில்லா யாரு விடுதலைக்கு சொந்தக்காரர்களாக மாறுகிறார்களோ அவர்களுக்கு ஜன்மத்தின் நாளையில அல்லா ரஹ்மத் சொல் பத்தில்லா என்று சொன்னால் அல்லாவுடைய அது விசேஷமான தொடக்கம் செலுத்துவது இது நாலாவது எழுத்து கொடுக்கிறது ஐந்தாவது எழுத்து நூல் நூல் பிரகாசம் இந்த பிரகாசம் வந்திருத்தால் உள்ளத்துக்கு பிரகாசம் வந்திருத்தால் இந்த ரமலானுடைய பிரகாசம் வந்திருத்தால் கண்ணியமானவர்களே அமல் விவாதம் செய்வது லேசாகிவிட்டது இதுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய முசீபத்தின்னா விவாதத் என்றால் கட்டத்து தொழில் என்றால் கசப்பு குரான் கூறுவதென்றால் நஞ்சமாக இருக்கிறது உன்னால் தான தர்மங்கள் செய்வதென்றால் பாவமாக இருக்கிறது விஷயம் செய்வதென்றால் பாவமாக இருக்கிறது பள்ளியில கொஞ்சம் நேர கால நேரத்தை கழிப்பதென்றால் பாவமாக இருக்கிறது அதே நேரத்தில் பாவமான காரியங்களை செய்வதென்றால் ஆசை ஆர்வமாக இருக்கிறது கண்ணியமாக இருக்கிறது தீருக்கு முன்னால் பள்ளிகளுக்கு பதினைந்து இருபது நிமிஷம் முக்கால் கஷ்டம் தீருக்கு முன்னால் மனுஷியால் கலக்க உட்கார்வன் வேஸ்டாக இருக்கிறது கண்ணியமாக இருக்கிறது நன்மை என்றால் கசப்பு பாவம் என்றால் இழுக்கத்தாக இருக்கிறது காரணம் என்ன தெரியுமா உள்ளத்துல கருமை வந்திருக்கிறது அந்த பிரகாசம் என்று சொல்லக்கூடிய அந்த பிரகாசம் இல்லை தெரியுமானவர்கள் அந்த பிரகாசம் வந்திருத்தால் அந்த நூல் மட்டும் வந்திருத்தால் அல்லவனுடைய நூல் பிரகாசம் வந்திருத்தால் இதற்கு சொல்வதிலேத்தாக இருக்கும் குழந்தை வந்ததிலேத்தாக இருக்கும் தான தர்மங்கள் செய்வதிலேத்தாக இருக்கும் திராவ செய்வதிலேத்தாக இருக்கும் விக்கிரம் செய்வதிலேத்தாக இருக்கும் பாவம் செய்வதென்றால் வெறுப்பாக இருக்கும் குரான் ஓடாமல் கட்டம் குரான் சொல்லாமல் இருக்கிறது கஷ்டம் இதுக்கு சொல்லாமல் இருக்கிறது கஷ்டம் கண்ணியமானவர்களே இதுதான் ஐந்தாவது எழுத்து ஏழு குறிக்கிறது இது ஐந்து இந்த வார்த்தை இந்த அத்தனை அம்சங்களையும் உள்ளடக்கிய ஒரு இந்த ரமலானுடைய மாதம் இது ஒரு அர்த்தம் இன்னொரு அர்த்தம் ரமலானுக்கு பயங்கரமான அர்த்தம் யாரு ரமலானை ரமலானாக பயன்படுத்தி உண்மையான ரமலானாக கழிக்கவில்லையோ சம்பிரதாய ரமலான் அல்ல சதந்திரமலால் அல்ல இன்றைக்கு நானும் நீங்களும் நோம்பு நோக்கிறோம் கண்ணியமானவர்களே என்ன நோம்பு நோக்கிறோம் சதவு தெலும்பினா எங்களுக்கு நோம்பு உண்டாது எங்களுக்கு முன்னால் வந்து இருக்கிறது தகுதி சக்தி இருக்கணும் வாரத்தலம் இருக்கணும் ஈச்சத்தலம் இருக்கணும் இன்று அமையாதது எங்களுடைய முன்னோர்கள் சகரு கிளம்பினார்கள் சாப்பாட்டு சாப்பிட்டார்கள் தாங்க தங்களுக்கு முன்னால் நீயத்து வைத்தார்கள் மதியுடைய தாங்கத்திற்கு முன்னால் ஈச்சத்தலம் கையில் இருக்கும் தாங்க தங்களுக்கு முன்னால் ஈச்சத்தலம் வாயிலுக்கு போய் இதுதான் இந்த நோம்பு அல்ல இருக்கிற எதிரில் தொழில் இல்லை இவருடைய தொழில் இல்ல அசகர தொழுக இல்ல மகரதுல தொழுக இல்ல பிறகு ஜமாத்து இல்ல எல்லாரும் நோம்பு இந்த நோம்பு அல்லாஜி தேவையில்ல மண் தாமரம் இன்னும் அத்திதாதன் யார் உண்மையான நோம்பாக நோம்பு நடத்துகிறார்களோ அல்லாவை பயந்து உறுதியான ஈமானோடு இந்த நோம்புக்கல்ல அல்ல என்னென்ன வாக்குறுதிகளை வைத்திருக்கிறாரோ அத்தனை வாக்குறுதிகளையும் எதிர்பார்த்து யார் நோன்பு நோக்கிறார்களோ இந்த நோன்பை தான் பதத்திறப்பு யாரையும் எதிர்பார்க்கிறான் யார் உண்மையான நோன்பாக நோன்பு நோக்கவில்லையோ அத்தனை கருணை பேரம் இந்த நோன்பு இந்த யமானுடைய மாதத்தை அடைந்து சோபா பாவங்களுக்கு மன்னித்து மன்னிப்பு கேட்டு பாவங்களுக்கு பாவம் மன்னிப்பு தரவில்லையோ இப்படிப்பட்டவர்களை ஒன்று சேர்த்து எரித்து நரகத்தில் போடக்கூடிய மாற்றம் நீங்கள் சொல்லியிருக்கிறது நோன்புக்கு ரெண்டு நீதிக்கு கண்ணியமானது ரெண்டு ரத்னத்துடைய நீதி ரத்னத்துடைய அஜீத்தில் வருகிறது நிஷ்காத்துல திருநீதியில பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ் அதாவது ஒரு நோம்புக்கு கல்வி நாங்கள் அல்லா சொல்கின்றான் மலக்குமார்களை பார்த்து நோம்புக்கு நீங்க கூறி கொடுக்கவானே உங்களுக்கு கூறி கொடுக்கலாம் அதை நீங்க பொறுப்புல விடுங்க உங்களுக்கு அதை நீங்க முடிக்கலாம் சும்மா தவிர உங்களுக்கு பொறுப்பு தந்தீங்களா நீங்க நான் இந்த அஞ்ஞானுக்கு நோம்புக்கு கொடுக்கிற நன்மை பார்த்து நீங்க பொறாமப்பட்டு நீங்க எல்லாம் வைத்து மாட்டால் போடுவீங்க அதனால நீங்க பொறுப்புல விடுங்க நானும் பார்த்துக் கொள்கிறேன் என்று அல்லா பொறுப்படுத்திருக்கிறான் இருந்தாலும் எங்களுக்கு ஏதாவது ஒரு காரணம் ஆகுவதாக இருந்தால் ஏதாவது ஒரு காரியம் நடக்கணும் என்று இருந்தா எங்கள் வீட்டிலே ஒரு விஷயத்தை பாதிக்கப் போறோம் என்றா அதன் பிரயோஜனம் என்ன அதன் மூலமாக வரக்கூடிய லாபம் என்ன என்ற இழந்தினால்தான் அதை எங்களுக்கு ஒரு சாதகமாக எடுத்து நாங்கள் பெறுவோம் அப்படி இல்லாமல் என்றால் ஜோன் குவாவாக இருக்கிறோம் கண்ணில் நான் சொன்னதாக செல்லம் இந்த ரமலானுடைய விஷயத்தில் சில சிறப்புகளை சொல்லியிருக்கிறார்கள் அந்த சிறப்புகள் ஒன்றுதான் இஸ்லாத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அதி கண்ணியமானவர்களே அதாவது ஒரு காகம் பிறக்கிறது அந்த காகம் பிறந்து பறக்க ஆரம்பிக்கிறது அது பல பறந்து பறந்து இருக்கும் வரைக்கும் தொடர்ந்து பறக்கிறது எதையில சாப்பிடுறது இல்ல இல்ல ஓய்வு நேரம் இல்ல அங்க தங்குறது இல்ல தொடர்ந்து பறக்கிறது எத்தனை ஆயிரம் மைல்களை பறக்குமோ அத்தனை ஆயிரம் மைல்களையும் அல்ல கீழிருந்து மேலாளியாக அளந்து அவனை நரகத்தை விட்டும் தூரமாக்குறான் நரகத்தை விட்டும் தூரமாக்குறான் எதிர்க்கு அளவில் நரகத்தை விட்டு தூரமாக்குறதா நரகத்துக்கு தூரமாக்குறதா இருந்தான் அதாவது ஒரு நாள் பள்ளியில எடுத்துக்காட்டிருந்த மூணு கண்டக் நரகத்தை விட்டு அல்லாவிட அல்லாவுடைய பாதையில செல்லும் போது காலில் படக்கூடிய தீர்க்கும் நரக நெருப்பும் ஒன்று சேர்க்க சேராது அப்படின்னா என்ன நரகத்தோட்டும் தூரமாக்குறதா என்ன இருந்து சொன்னது கண்டு நாயன் தலைவரை செல்லம் நரக மத்திய நரகம் கொண்டு வரப்படும் என்ற ஆயத்தை சொல்லி காத்திருத்து சபையில் பார்த்தார்கள் அது தொடர்பு கட்டாக முன்னால் இருக்கிறார்கள் உமர் ரஜியல்லாமல் யார் கண்ணியமானவர்களே உமரின் கத்தாப் ரஜியல்லாமல் அவர்கள் யாரு எப்படிப்பட்டவர் தெரியுமா மண் ரப்புக்க என்று அந்த கபலுக்கு கேட்கக்கூடிய கேள்வி கேட்கக்கூடிய அந்த ஹதீஸை சொன்ன மாத்திரத்தில் அவர்கள் என்ன சொன்னார்கள் யாருக்குள்ளெல்லாம் அவங்க நிலைத்த கேள்வி கேட்டாங்க நாயாமி சும்மா இருந்து கொண்டு அவனுக்கு அவங்களுக்கு உண்ட தேவை இல்லை குறிக்கிற தேவை இல்லை கல்யாணம் முடிக்கிற தேவை இல்லை சாப்பிடுற தேவை இல்லை ஒன்றும் இல்லை மழை இப்படியும் இல்லை சும்மா சொர்க்கத்தை நிறைய பார்த்து கொண்டு இருந்துட்டு எங்களுக்கு எப்படி நாயாம கேள்வி கேட்டாங்க நாங்க எவ்வளவு பெரிய போராட்டம் நடத்துவோம் ஒன்று எங்களுடைய மனக்கு பிறப்பாரு ஏறால் அவங்களை காட்டுவாரு அடுத்த கஷ்டப்பட்ட செய்தான் பிறப்பான் பார்ப்பான் உள்ளத்தில் நச்சம் கொண்டிருக்கிறது இந்த நச்சல் அம்மாவட்டம் பேசும் நச்சு இருக்கிறது அது கெட்டு நீங்க மனிதனை தூண்டிக் கொண்டு இருக்கிறது தலையில் அக்குள் என்று புத்தி என்று இருக்கிறது புதியதா ஒட்டக்கோவகா அல்ல ஒவ்வொருத்தருக்கும் இல்லாமல் நல்லது கெட்டது என்று வழியமைத்தார் என்பதாக அல்ல குரான் சொல்கின்றான் நாங்கள் புத்தியை பயன்படுத்தி நச்ச அடைச்சு செல்தான வழித்தவரை உட்டு மலர்ச்சி அரசுக்கு கட்டுப்பட்டு வேளாண் பணியாளர்களும் இவ்வளவு பெரிய தியாகம் செய்கிறோம் நாங்கள் இவ்வளவு பெரிய தியாகம் போராட்டம் நடத்துகிறோம் சும்மா இருந்து கொண்டு இடைத்து எப்படி நாயகமே இவங்க கேள்வி கேட்பாங்க தயவு செய்து நான் சொல்றேன் சக்தி தவறு எந்த மட்டும் கேள்வி கேட்பாங்க உங்களோட ரப்பி யாருன்னு சொல்லுங்க நான் கேட்டு கேட்டிருந்தாங்க சொன்னாங்க செய்யப்பா என்று சொல்ல உணர்த்தான் முன்னால் அனுப்பினாங்க பார்த்து சொன்னார்கள் உமர் கட்டால் ரகுவல்லாக அவர்கள் பார்த்து சொன்னார்கள் உமரு ரகுவல்லாக அண்ணோ அந்த கதிரிய அந்த செல்வாக்கு சொல்லும்போது அப்படி இப்படியெல்லாம் சொன்னீங்க அந்த நரகம் வரக்கூடிய காட்சி இருக்கிறது சொன்னர்கள் கண்ணும் நாயம் சொல்ல இருக்கலாம் நாளைக்கு மக்களுடைய மைதானத்தில் அந்த நரகம் நினைத்துக் கொண்டு வரக்கலாம் کل زمان تبعون عليه سنن رسم الله صلى الله عليه وسلم لما تبعون ألف الزمان أن لغتك إلي من نائرا كبيرا لغا في كل زمان تبعون ألف ملك أمر كبيرا لك செல்வம் உள்ளதினாக மறுக்குமார்கள் இழுத்து கொண்டோல் பண்ணுவார்கள் இழுத்து கொண்டோல் பண்ணுவார்கள் செல்வனுக்கு சொன்னார்கள் சக்தி தவறு அந்த மலக்கு இடத்திலிருந்து அந்த கல்யாணங்கள் விரிவத்தால் எந்த நபிகளை பார்க்காம அந்த மக்களுடைய மைதானத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் விரும்பிய தோன்றுகிறார்கள் சொல்லிட்டு சொன்னார்கள் உணர்வு உங்களிடத்துல உருவத்திலிருந்து நபிமார்களுடைய அமல தந்து இந்த இதை வச்சுக்கொண்டு அந்த நரணம் வருகின்ற சமயத்தில் சிவகாத்திரமாக நெஞ்ச முன்னுக்கு போட்டுக்கொண்டு முன்னுக்கு நீங்க என்று உங்களுக்கு கண்டாலும் நீங்களும் அந்த நெருப்பிலிருந்து நபிமார்களுடைய அமைகளையும் வைத்துக் கொண்டு அந்த நரணம் வருகின்ற காட்சியை பார்த்து முழந்தாளித்து விழுந்துவிடுங்கள் என்றார்கள் கண்மணி நாயகம் பல்லல்லாக செல்லம் அவர்கள் மேலான பெரியவர்களை சகோதரர்கள் தாய்மார்களை சர்வ சாதாரண தீர்மானம் முடியாது இந்த இடத்துக்குவாங்க அப்படியே அல்ல சுத்தி அந்த மக்களுடைய மைதானத்தை சுத்தி வசவனை பேசுகிறான் இந்த இடத்துக்கு தான் வரணும் நரகத்தை விட்டு தூரமாக்குறா என்ன இப்ப ஒரு காலம் பறக்கிறது அது காலம் எவ்வளவு பறக்கிறதோ அவ்வளவு பறக்கும் நரகத்துக்கு தூரமாக்குறா இவருடைய பாலம் இருக்கிறது கண்ணியமானவர்களே சிராசல் முப்பத்தியும் பாலம் இருக்குது இதை கடந்துதான் இதை இதனை தாண்டித்தான் சேர்க்கம் செய்ய வேண்டும் இந்த சிராசல் முப்பத்தின் பாலம் நரகத்துக்கு மேலாக போடப்பட்டிருக்கிறது என்பது ஒரு நோம்பு நோக்கத்தின் மூலமாக அந்த காலம் எவ்வளவு தூரம் பறக்குதோ அவ்வளவு தூரம் இவருடைய பாலம் நரகத்தை விட்டு முகத்தப்படும் காகத்தை பற்றி அதனுடைய தலையில் இருக்காச்சு அந்த குரங்கத்துல காதல் சராசரி கிட்டத்தட்ட ஆயிரம் வருடம் வாழுமாம் ஆயிரம் வருடம் கண்ணியமானவர்களே காதல் சாகுவதில் நாங்கள் யாரும் கண்டதும் இல்லை காதல் சாதனத்தை நாங்கள் கண்டல்ல யாராவது அடித்து கொண்ட மாத்திரம் தான் பார்க்கிறோமே தவிர ஏசிய காலம் தாங்கவே நாங்க பார்த்தோம் அது தாயத்தில் தேவையும் இல்லை அதை எதை தின்றோம் இல்லை அதை எதையும் தின்றோம் இல்லை எண்ணத்துக்குரிய மேலான பிள்ளைகளுடைய சோழர்களே அது கூடுகத்தை இடத்த இடத்தை பார்த்தா பொறுக்கிறதுக்கு நினைக்கவே இல்லை அங்கே திரும்பி தீர்க்கும் இந்த கல்லெடுத்தா அங்கே பறந்துடும் வகியரங்களே தெரியாது அவ்வளவு கஷ்டம் இந்த காதல் சராசரி ஆயிரம் வருடம் வாழுமான் இதில் ஒரு மணி மன்னன் ஒரு நெல்லு நோக்கிறதுனால அந்த காலம் ஆயுதம் வருடம் தொடர்ச்சியாக எவ்வளவு தூரம் பறக்குமோ அவ்வளவு தூரம் இவருடைய பிரார்த்தனை இயக்கத்தின் காலம் நரகத்தை குற்றம் சீரமாக்கப்படும் வெளியமானவர்களே சின்னர்கள் கண்ணில் நாளை தமிழால் செல்லம் அந்த நரகத்தில் அந்த பிரார்த்தனை இயக்கத்தின் காலத்தை கிட்ட நரகத்தில் இருந்து ஜபாரியா கர்த்தா என்று சொல்லக்கூடிய ஒரு ஈட்டியை வெற்றி கொண்டு அந்த சாண்டி குத்தி குத்தி நரகத்துக்கு இழுப்பதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பார்களாம் தலைவர்களை பற்றி சொன்னார்கள் எத்தனையோ ஆயிரம் வருடங்களுக்கு பின்னால் ரத்தம் கொட்ட கொட்ட கொட்ட தவழ்ந்து தவழ்ந்து தவழ்ந்து எத்தனையோ ஆயிரம் வருடங்களுக்கு பின்னால் துக்கம் செல்லக்கூடியவர்கள் இன்னும் இருக்கிறார்கள் எனவே கண்ணியமானவர்களே யாரு இந்த நோன்பை நோன்பாக நோட்டார்களோ அப்படின்னு ஒரு நோன்புக்கு இந்த அயனை சொன்னாராம் பெண்கள் சிந்திச்சு பாருங்க ஐம்பது அறுபது வருடம் உண்மையான நோம்பு நோக்கம் உண்டா எத்தனை கோடி ஆயுதம் வருஷம் கண்ணியமானவர்களே அந்த மரகத்தை விட்டு இந்த பாலம் இயக்கப்படும் இது ஒரு ரகத்திலும் மீது இன்னும் இருக்குது முனாபிக்கங்கள் பாதிகள் நோன்பை பல நோக்காதவர்கள் நோன்பு வந்து அதை கண்ணியப்படுத்தாதவர்கள் கொடுக்க வேண்டிய ஹக்குகளை அந்த அந்தஸ்துகளை மதிப்புகளை கொடுக்காதவர்கள் இருக்கிறது இவர்களுக்கு இதுபோன்ற பெற்ற ஒரு மாற்றம் இல்லை என்றார்கள் கண்ணன் நாயகம் செல்லவதாக இருக்கலாம் இதனால்தான் கண்ணன் நாயகம் செல்லவதாக இருக்கலாம் அவர்கள் அது ஜிபீர் அலிஸ்லாம் அவர்கள் யார் சூழல்ல யார் ரமலானுடைய மாதத்தை அடைஞ்சு இந்த பத்து நாளில் அந்த மதத்துடைய பத்து நாளையும் பயன்படுத்தி மகுபத்துக்கு சொந்தக்காரர்களாக மாறவில்லையோ இதன் நாட்டமா போவானாக கண்ணை பெற்றுக் கொண்டு கண்மணி நாயன் செல்லாது செல்லம் ஆமீன் என்று சொன்னார்கள் கண்ணியமானவர்களே அது சொன்னது யாரும் இல்லை இவர்கள் அழைக்காமலுடைய பரியா கண்மணி நாயன் செல்லாமலுடைய ஆமீன் இதிலே ஏற்பாடு செய்து நாங்க அந்த மாதத்தை பயன்படுத்தலாம்டா இப்படிப்பட்ட பதுவாவுக்கு ஆளாகிறது அல்ல அந்நாயக்காரனாகிறானா இல்லை கண்டிப்பது அல்ல அந்நாயக்காரனாக கண்ணியமானவர்கள் இல்லை கண்ணியமானவர்களே எனவே நோம்புக்கு மீண்டும் உங்களுடைய ரத்னத்திற்கு மீது இன்னொரு லாயனத்திற்கு மாணவர்களே இதுதான் ரமலானுடைய யதார்த்தமாக இருக்கிறது இதை நாங்கள் ஏதோ அமைப்புல காலங்களை ஊர்த்தித்த கணியமானவர்களே என்னுடைய வாழ்க்கையில நாங்கள் எத்தனை ரமலான்களை கழித்திருக்கிறோம் சர்வ சாதாரணமாக ஏழு கண்களை காட்டி கொண்டது கோலம் என்ற அடிப்படையில சர்வ சாதாரணமாக உதாசீனம் செய்திருக்கிறோம் கணியமானவர்களே இப்ப ஓரத்தன் உள்ளத்துல கையெழுத்து சிந்தித்து பாருங்க நான் எந்த கூட்டத்தில் இருக்கிறேன் ரத்னத்துக்கு சொந்தக்காரர்களான அந்த ரமலானுடைய கூட்டத்தில் இருக்கிறேனா அல்லது அல்ல எவ்வளவு சொந்தக்காரர்களான அந்த சாப்பத்துக்கு சொந்தக்காரர்களான நோபேதிகளுடைய கூட்டத்தில் நாம் நீங்களும் தீர்க்கிறோமா என்று உள்ளத்தில் உருக்கலம் கல்வி வைத்து சிந்தித்து காண்போம் கண்ணியமானவர்களே சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் இறக்கமுள்ள ரத்து நாளம் நான் எங்களுக்கு தந்த பாக்கியம் கண்ணன் நாயகம் செல்லலாரத்திலும் அவர்கள் கொண்ட நோன்பு வருவதற்கு அறுபது நாளைக்கு முன்னால இருந்து நோன்பை கேட்டு வாங்கக்கூடிய பழக்க வழக்கறிஞர்களாக இருந்திருக்கிறார்கள் அல்ல நம்ம பாதிக்கலாம் உடல்நிலைகளாக யாரா ரஜின மாசத்திலையும் சடான் மாசத்திலும் உங்களுக்கு வழக்கத்தை நாயிலே கண்ணியமான மேலான பெரியவர்கள் சோழர்கள் தாய்நாயகர்கள் இவருக்கு தெரியும் வாய் கட்டியது கை கட்டியது வாய் கட்டலாம் பெரிய கஷ்டமா இருக்கும் கிட்ட வந்து அது நடந்து போறாண்டா பெரிய பாரமாக இருக்கும் ஒரு விஷயம் ஒரு விஷயத்தை சாதிக்க போறோம் இந்த கை கிட்ட வருவது வாய்க்கு எச்சல்ல இவ்வளவு பெரிய கவலை ஆகும் கல்வி நான் தலைவா இருக்கலாம் ஆகிரத்தில விஷயத்துல யாழ்லா பத்து மாசத்தை கடந்து என்ன மாற்றாக்காம அந்த மனைவிய பாக்கியத்தை அறியக்கூடிய பாக்கியத்தை எனக்கு திரு நாயனே என்று கண்ணன் நாயகன் தலைவர் அவர்கள் அவர்கள் கூட கேட்டு வாங்கக்கூடிய பழக்க வழக்க இருக்கிறார்கள் ஆனால் நானும் நீங்களும் கண்ணியமானவர்களே ஒரு தலைவியாக தலைவியாக என்பதை கேட்காமலே அல்லா சாத்தியத்தை சொல்லுகிறான் ஒரே ஒரு சம்பவத்தை மாத்திரம் சொல்லி முடித்துக் கொள்கிறேன் நாங்கள் நேற்று இருக்கிறது எங்களை அன்பு எல்லாம் என்னென்னமோ சிக்கல் தீட்டுக் கொண்டிருக்கிறோம் கண்ணியமானவர்களே என்னென்னமோ செய்யறது நாங்கள் எதிர்காலத்தில் இன்னொரு செய்யணும் இப்படி நடத்தணும் இப்படி எல்லாம் முன்னிட்டு ஒரு சிக்கல் தீட்டுக் கொள்கிறோம் எங்களுடைய ஊரை செய்கிற எங்களுடைய விளம்பரத்தை செய்கிற இந்த வருடம் ஒரு எக்ஸிடென்ட் நிறைந்தது கண்ணியமானவர்களே அதாவது அவருடைய சகோதரி அவருடைய தாய் அவர் அந்த சகோதரிகள் நாலு வயது குழந்தை அவருடைய ஹஸ்பண்ட் அவருடைய கணவர் யாராவது வெளிநாட்டுக்கு இரவு ரமணாவது காலத்துல பவானுக்காக வேண்டி கட்டாரம் போவதற்குரிய நேரத்தில் அவருடைய ஏர்போர்ட்டுக்கு அழைத்து சென்று பிளைட்ல ஏற்றிவிட்டு திரும்பி வரக்கூடிய சமயத்தில் இவருடைய மனைவி போகல கண்ணியமானது இப்ப இந்த மனைவி வரக்கூடிய திரும்பி வந்து கொண்டிருக்கிறாங்க இந்த கட்டத்தில் கண்ணியமானது அந்த மனைவியை வீட்டுல இருந்து கோல இருக்கிற மனைவி இருந்தா அப்படித்தான் கணவன் எங்கேயாவது போனா கொஞ்சம் தாமதமாக அடிக்கடி கோல எடுத்து எழுதி எப்படி வந்து இருக்கிறீங்களா சாப்பிடுவீங்களா என்று கேட்கிறது மிகவும் சகஜம் இந்த மனைவியை அந்த கோயிலுக்கு கேன்சல் பண்ணி நேரத்தில் அவர் சொன்னாரு நாங்க நாங்கள் வந்து சொல்லி ஆராய்ச்சி ஒன்பது அந்த இடத்துல அவர் அல்லா அல்லாவிடத்தில் அல்லா அவருடைய ரூஹை கைப்பற்றி விட்டால் அவருடைய தாயுடைய இடுப்பு வளர்ந்து விட்டது அந்த அவருடைய சகோதரியுடைய கால் வளர்ந்து விட்டது அந்த நான்கு வயது நான்கு வயது குழந்தையுடைய தலை வெடித்து கண்ணியமானது பத்து பெண்களுக்கு மேல பத்து பெண்களுக்கு மேல கொஞ்சம் உள்ளத்துல சிந்திச்சு பாருங்க அவரை நினைக்கல இந்த ஏழு நிமிடத்தில் என்னுடைய அதாவது எண்ணத்துக்குரிய மேலான பெரியவர்களின் சகோதரர்களை சாதினார்களே அவர்கள் வரக்காலாவது தேர்தல வைத்தியசாலையில ஹாஸ்பிட்டல்ல வைக்கப்பட்டிருந்தாங்க மையத்தில் இங்கிருந்து கப்பன் செட்டில் இருக்கும் போய் அங்கே குறிப்பாட்டி கப்பன் செய்து தாய்க்கு கிட்ட அந்த வாட்டுக்கு கொண்டு போய் தாய் கிட்ட காட்டிட்டு சகோதரிக்கு காட்டிட்டு இத பாருங்க பார்த்துக்கோங்க கடைசி கண்ணன் எனக்கு பின்னால திரும்பி வரமாட்டாரு இதை நாங்க மணியில போட்டு அடக்கம் செய்ய போகிறோம் பார்த்துக்கோங்க என்று காத்துவிட்டு வந்த கண்ணியமானவர்களே கொஞ்சம் நினைத்து பாருங்க ஆனா வீட்டில் இருக்கக்கூடிய மனைவியை எடுத்தா ரத்த கண் வடிக்கணும் கண்ணியமானவர்களே ரெண்டு மாச குழந்தை கழிக்கணும் கையில இப்ப கண்ண திறந்தா புண்ணா உள்ள தேடும் நான் குழந்தை திறந்தா கண்ணை திறந்தா உண்மையை ஆத்தலை தேவை இந்த ரெண்டு நாலு குழந்தைக்கு பால் கொடுக்கிற உங்களுடைய சமத்தம் தன்மை இல்லாமல் வாக்க இல்லாமல் அனாதல் என்று ஏழு நடக்கும் என்று எதிர்பார்க்கல கண்ணியமானது இதே நிலைமைதான் எங்களுக்கும் அடுத்த சட்டம் என்ன நடக்கும் என்று தெரியாது நாங்கள் தடுத்து என்ன தெரியுமா இந்த நிலைமை உங்களுக்கு உருவாகினா நாங்கள் இந்த நிலைமை இன்னும் செய்வது தெரியுமானவர்களே எனவே துணிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் இருமுறை உலகத்துக்கு வந்தோம் சம்பாதித்தோம் வாகனங்கள் ஏறி போனோம் பெண்மக்களை பெற்றெடுத்தோம் மக்களை பெற்றெடுத்தோம் திருமணம் முடித்துக் கொடுத்தோம் வாகனங்கள் வாங்கிக் தேர்வு ஓட வைத்தோம் கண்ணியமான இப்படி மட்டும் வாங்கி வைத்து சென்றோம் என்றால் பெரிய நஷ்டவாரியாக இருவோம் எனவே நாங்கள் மௌத்தை ஏன் பண்ணினோம் மவுத்தை யோசித்தால் மௌத்துக்கு துணையுள்ள வாழ்க்கையை யோசித்தால் அடுத்த கட்டம் என்ன நடக்கும் என்று தெரியாது மாணவர்களே நடந்திடும் நடந்தாலும் பிரச்சனை இல்லை அந்த நேரத்தில் நான் மௌத்துக்கு தயாரா இருக்கிறேனா தான் சிந்திக்க வேண்டும் அடுத்த கடன் எனக்கு மௌத்து வந்தால் என்னுடைய நிலமும் என்னவாக இருக்கும் சுருக்கமாக ஆகுமா அல்லது நரகமாக ஆகுமா இவ்வளவு சிந்திக்க கல்விப்பட்டிருக்கின்றோம் எனவே மாணவர்களே இந்த சிந்தனைகளை தூண்டி என்னுடைய வாழ்க்கையை மருந்து வாழ்க்கைக்கு திசை நிறுத்தக்கூடிய ஒரு அலட்சியம் ஆகிய நாங்கள் மனிதர்கள் மனிதர்கள் வருகைக்கு இருக்கக்கூடிய உங்களை நேராக பாதித்து கொண்டு வந்து நிறுத்தக்கூடிய ஒரு விசேஷமான ஒரு பாக்கியம் தான் தீவிரமான பாத்தியம் நாங்கள் சாத்தியமாக கம்மி சிறப்பான முறையில அழகான முறையில நாங்கள் தெளிப்பாக ரமலானாக கழித்து அல்லாவுடைய தேர்ப்படுத்தத்தை அறியக்கூடிய சாத்தியத்தை அல்லா மகாமத்தாலா எங்கள் அனைவர்களுக்கு சீதாக்குவமாக எங்களுடைய தாவங்களை மன்னி தருவாயாக எங்களுடைய தப்பு தவறுகளை மன்னி தருவாயாக எங்களுடைய குற்றம் குறைகளை மன்னி தருவாயாக அல்லா தெரிந்து தெரிந்து பாவம் செய்து இருக்கிறோம் யாழ்லா தெரியாமலும் பாவம் செய்து இருக்கிறோம் யாழ்லா உனக்கு தெரிந்து தெரிந்து மாற்றம் செய்கிறோம் யாழ்லா எங்களுடைய பாவங்களை செல்ல வாழ் குளிச்சுக்கிறது யாழ்லா அப்படிப்பட்ட கேவலமான பாடல்கள் எல்லாம் செய்கிறோம் யாழ்லா எங்களை மன்னிச்சுக்கள் யாழ்லா நீ மன்னிச்சுக்கால் ஆகும் யாழ்லா நாங்கள் தாய்கள் யாழ்லா நாங்கள் தாய்கள் யாழ்லா இன்னும் கூட ஏற்றுக்கொள்கிறோம் யாழ்லா ஆனா தாக்கீர்கள் யாழ்லா நீ மன்னித்தாலும் யாழ்லா உன்னுடைய நம்மத்தை அனுபவித்துக் கொண்டு மன்னிக்கிறவர்களாக வாழ்ந்து வந்திருக்கிறோம் யாரா கல்லால பார்க்க வேண்டும் அமர்த்தியா அல்லா காயால கேட்க வேண்டும் அமர்த்தியா அல்லா நாக்கால பேச வேண்டும் அமர்த்தியா அல்லா மூச்சை வாங்கி உறுதி வேண்டும் அமர்த்தியா அல்லா کئی رحمت رحمت رحمت رحمت رحمت رحمت یا یا یا اللہ اللہ اللہ اللہ کالا مہم نندگیاں رحمان انہیں انہیں کا اللہ اللہ اللہ اللہ اللہ اللہ اللہ چکے ان ان ان رفیق مغرب کوئی کام کام کبھی کبھی اپنی والا مدر لاگ اللہ அவருடைய வாழ்க்கையில கடக்க செய்யலாம் அவருடைய நோய் நம்மளை வேலை செய்யலாம் அவர்கள் சொல்லக்கூடிய சின்ன சிறு அமல்கள் எந்த கம்யூனிஸ்ட் கொடுத்தது ரஹ்மானே அவர்களை தெரிவிக்கிறதா அவர்களை செய்வோம் இல்லையா இதற்கு நாம் செய்வோம் யாழ்லா எங்களுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டவர்கள் யாழ்லா சிறு பிராயத்தில் சிறிய நோய் வந்தாலும் யாழ்லா கால் கடுக்க கடுக்க யாழ்லா தூக்கத்தை தியானம் செய்தவர்கள் யாழ்லா சாப்பிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நிலைமையில நாங்கள் நதிகள் அதிர்ச்சி மரம் கழித்து விட்டால் அந்த சாப்பாட்டு கையாலே எங்களுடைய அசுத்தங்களை அவர்களை கிடைத்தவர்கள் ரஹ்மானே அவர்களை மறந்திருக்கோம் அவர்களை எரித்திருக்கோம் யாழ்லா உயர்த்திகள் செய்திருக்கோம் யாழ்லா உபகாரம் தீரம் இல்லை நாங்கள் நடந்திருக்கோம் யாழ்லா எங்களுடைய பிள்ளைகளும் அதுபோலதான் நடப்பார்கள் யாழ்லா எங்களை மன்னிப்பு யாழ்லா எங்களை பொருந்து கொள்ளாள்லா அன்றைக்கு தேர்தலுக்கு உபகாரம் செய்யக்கூடிய பாக்கியத்தை செய்தார்கள் யாழ்லா அவர்களை பொருந்துக்கோ யாழ்லா அவர்கள் எழுதி கொண்டிருப்பார்கள் யாழ்லா அவர்களால் அமல் செய்ய முடியாது யாழ்லா இந்த தைரியங்கள் அமல் யாழ்லா அமல்கள் தலைவருக்கு திரு போடப்பட்டிருப்பது ரஹ்மானே திரிப்பார்கள் யாழ்லா ஏன் கிழித்துக் கொண்டிருப்பார்கள் யாழ்லா எழுதி கொண்டிருப்பார்கள் யாழ்லா பிள்ளைகள் கை என்ன மாட்டார்களா என்று எதிர்பார்த்துக் கொண்டிருப்பார்கள் யாழ்லா அவர்களுக்கு இல்லக்கூடிய இந்த கைவங்களுக்கு கூட நேரம் இல்லாமல் இருக்கிறோம் யாழ்லா இவரை மன்னித்துக்கோ யாழ்லா நீங்க குழந்தை செய்தி தந்திருக்கிறாயா திருப்பிராத்துல உடனே எத்தனை உபகாரம் செய்தார்களோ அவர்கள் மன்னன் பின்னாலே ரத்தே அவர்களோட இறக்கமா நடந்துக்கோ என்று நீ துணை கேட்க சொல்லியிருக்கிறாயா ஆழத்தை காதல் அப்படி கேட்கிறோம் இல்லையா அந்த துவா பாவமும் கூட இல்லையா இதை மன்னிச்சுக்கொள்ளா இவங்களுக்கு தேவையான பாவங்களை மன்னிச்சுக்கொள்ளா அந்த ஒரே அந்த வயது பெண்களை இன்னும் வேணும் இருக்கிறவர்கள் எனக்கு எந்த அவர்களை கஷ்டப்படுத்துகிறாயா அல்லா அவர்களை மன்னிச்சுக்கையா அல்லா அவருடைய கபல்களை கூறமாக்கிறியா அல்லா அவர்களுடைய கபல்களை வெளிச்சு மாற்றுகிறாங்களே எனக்கு வேலை நாங்கள் கேட்கக்கூடிய துவாக்களை அந்த மன்னனுக்கும் சேர்க்கிறாளா நதி தெரிவிக்கிறாங்களா அவருக்கு பிறந்த ஒரு மகன் ஒருத்தர் மரணித்ததற்கு பின்னால் அவருக்கு பிறந்த ஒரு பிள்ளை கைகரம் வேண்டி கையெழுந்து பலத்திற்கு கையெழுந்தினால் எழுபது மாநிலம் குறியீடுகளை ஒட்டித்துக் கொண்டு உங்களுக்கு வாழ்வாக கொண்டிருக்கிறார்கள் நாயகளே அவர்களுக்கு திறந்த துன்பங்கள் நாங்கள் கேட்கிறோம்யா அவருடைய கவிதைகளை வெளிச்ச மாற்றியாளா இசை மாற்றியாளா அவருடைய தாங்கள் எல்லாம் மன்னிச்சியாளா நாயனே அவர்களை எந்த வித தேர்வு கணக்கம் இல்லாமல் சுருக்கம் செல்லக்கூடிய சாத்தியத்தை நடத்தியாளா எங்களுக்கும் கவிதைய வாழ்க்கையை திருத்தர வாழ்த்தியாளா யாழ் அரசு ரத்மானியாளா எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய குழந்தை சொந்தத்தை பாதுகாத்தியாளா இது தந்தை மிகப்பெரிய அமானிகள் செய்கிறேன் யாழ்லா நீ அதுல மோசடி செய்கிறேன் யாழ்லா அதுல மோசடி செய்கிறேன் காலங்களில் நாங்களே பழத்திருக்கிறோம் யாழ்லா வாங்கி கொடுக்கக்கூடாத விஷயங்களை வாங்கி கொடுத்து அவர்களை கெடுத்திருக்கிறோம் யாழ்லா எத்தனையோ பெற்றோர்கள் நாயனே திரைக்கு பின்னால் அப்படிப்பட்ட பிள்ளைகளுடைய பெற்றோர்களாக எங்களை ஆளாக்கிறார்களா சின்னங்களை தீயாக வளர்க்கக்கூடிய நல்ல பெற்றோர்களாக எங்களை நாம் ஆக்கினாங்களே எங்களுடைய பிள்ளைகளை யாழ்லா குழந்தை திருமணங்களை அல்ல பயங்கரமான நோய்களை விட்டும் பாதுகாத்திரியாளா கெட்ட நோய்களை விட்டும் பாதுகாத்திரியாளா மோசமான நோய்கள் பரவி கொண்டிருக்கிறாளா கொடியமான நோய்கள் பரவி கொண்டிருக்கிறாளா உண்மை உயிரக்கூடிய நோய்கள் பரவி கொண்டிருக்கிறாளா இந்த சேரங்கத்த நோய்களை தந்து எங்களது மனைவி குழந்தைகளையும் மனைவி மக்களையும் பெற்றோர்கள் முத்தார்கள் கை கூடாக பார்க்கிறோம் இருக்கிறார்களே கடல் கலியாக இருக்கிறார்கள் யாழ்லா வீடு வீடாக குத்துகிறார்கள் ரஹ்மானே பள்ளி பள்ளியாக இருக்கிறார்கள் யாழ்லா அவருக்கு கொடுத்த நோயின் மூலமாக யாழ்லா லட்சக்கணக்கு செலவழிப்பதற்காக வேண்டி சுற்றி சேர்த்து திரிகிறார்கள் யாழ்லா கணி கூடாக பார்க்கிறோம் நாயனே இந்த கேரம் பெற்ற நிலைமைக்கு எல்லாம் ஆளாக்கிறார்கள் யாழ்லா என்னுடைய பிள்ளைகளை ஆளாக்கிறார்கள் யாழ்லா என்னுடைய பிள்ளைகளுக்கு ஆரோக்கியமான வாழ்க்கையை கொடுத்துருவாளா சிங்கள கல்வியை கொடுத்துருவாளா சென்னையில வாழ்க்கையை கொடுத்துருவாளா குழந்தைய வாழ்க்கையை கொடுத்துருவாளா சலாஹத்தின் வாழ்க்கையை போயிட்டுள்ளா நாங்கள் மன்னனுக்கு போனதுக்கு பின்னால் நாயனே இன்பிறம் வேண்டியல்லா பார்த்த உமாவை தாங்களை மன்னித்திரு என்று பேர் கேட்கக்கூடிய குழந்தை செல்வங்களாக என்னுடைய குழந்தை செல்வங்களை வாசித்தாளா யார் அவர்களை பாதுகாத்துள்ளாளா இதை வளர்க்கிறது கஷ்டமாக இருக்கிறதா நெருப்பு தங்கள் அண்ணங்களை வச்சு ஒத்தி பிடிக்கிற மாதிரி இருக்கிறதா மோசமான காலங்களா பாவங்கள் மலிவான காலம் ஒரு லட்சத்துக்கு வரக்கூடிய காலங்களா பாவங்கள் எல்லாம் இந்த நாகரிகமாக மாறி வாழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய காலம் அல்லா குழந்தைங்க வளர்க்கிறது கஷ்டமும் இருக்கிறதா பாதுகாக்கிறது கஷ்டமும் இருக்கிறதா அவங்களை புரிந்து கொள்வாயா பாதுகாப்பு தந்துவியா எப்படி சுத்தமான அமார்கமான இவர்களுக்கு ஏற்படுத்தாயா அதே சுத்தமான For more lectures, visit slhub.com.